அந்த எண்ணத்திலிருந்து நாம மீண்டு நாம வந்து உயிர் ஆன்மாக ஒரு உணர்வை பெறணும் அப்பதான் நாம சிவநதியில நல்ல சிறப்பாக ஈடுபட முடியும் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டக்கூடிய நூல்தான் தான் வாயில் இருப்பார் அடுத்தது நிட்டை விளக்கம் என்ற நூல் நிட்டை விளக்கம் என்ற நூல் என்ன சொல்கிறது என்றால் நிட்டை என்றால் என்ன என்பது நிட்டை என்றால் நிலை வேறு நிலை வேறு விழா தியானம் சமாதி போன்ற யோக பயிற்சிகளை மேற்கொண்டு முக்தி அடையலாம் என்று சொல்றார்கள் முதலிலேயே யோக பயிற்சிகளில் நம்ம ஈடுபட்டால் அதை நல்ல விதமாக செய்ய முடியாது கண்டிப்பாக கிரியை வேண்டும் பூஜை எம்பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை தான் கிரியை மந்திரம் கிரியை பாவனை மூன்றும் இணைஞ்சிருக்கணும் அப்பதான் நாம வந்து யோக நிலைக்கு உயர முடியும் அப்புறம் ஞான நிலைக்கு உயர்ந்து நிட்டை கூட முடியும் ஆகவே கிரியை இல்லாமல் இந்த பெருமான் நமக்கு இந்த இந்திரியங்களை எல்லாம் ஏன் கொடுத்திருக்கின்ற இவற்றை வைத்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டும் புறக்கருவிகளுக்கு வேலையே கொடுக்காமல் அகக்கருவிகளுக்கு மட்டும் வேலை கொடுத்த அக வழிபாடு என்று நாம முதல்ல எப்படி பண்ண முடியும் பண்ண முடியும் அப்படி முடியும்னா நமக்கு அகக்கருவிகள் மட்டுமே கொடுத்திருப்பாரு ஏன் தேவையில்லாம புறக்கருவிகளை கொடுத்திருக்கிறார் இறைவன் கொடுத்த புறக்கருவிகள் ஒன்றையும் பயன்படுத்தாமல் அப்படியே இருந்து கொண்டு அகக்கருவியை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடாது ஒருவன் ஒரு கணக்கை மனத்தால் சிந்தித்து மனக்கணக்காக அவன் போட்டுறான்னா அவன் எத்தனையோ முறை நோட்டில் வந்து அவன் எழுதி எழுதி எழுதி அந்த கணக்குக்கு தீர்வு கண்டு அதை நல்ல பயிற்சி பெற்றவனாக இருப்பான் கணக்கு பார்த்தாலே அதோட அடுத்தடுத்த சேர்த்து அவன் மனக்கண் முன்னால் ஓடி வருது அதனால அவன் மனசுக்குள்ளேயே அதை கணக்கீடு பண்ணி அது போல புற பயிற்சி நிறைய இருந்தால்தான் அது மனசாலேயே செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வர முடியும் ஆகவே அக வழிபாடு உயர்ந்ததுதான் ஆனால் புற வழிபாடு செய்து அந்த பயிற்சியின் மூலம்தான் நாம் அதோடு வாழ்க்கை செல்ல முடியும் என்று நமக்கு நிலை விளக்கம் எடுத்துரைக்கின்றது ஆக அந்த நிட்டை என்ற நிலையிலே சிவன் செயலன்றி வேறு ஒரு செயலும் இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்து தன் செயலெல்லாம் சிவன் செயலே அதான் இறைவழி நிற்றல் என்று அந்த பாசனிக்கம் சொல்லக்கூடிய பட்டாஞ்சுத்திரம் சொல்கின்றது ஏகனாகி இறைவழி நிற்க மலமாறிய கண்ணோடு பல்வினை மழை பெய்ய குளம் நிறையும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு மழை பெய்ய குளம் நிறையும் இந்த வாக்கியத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் மழை பெஞ்சதுனால குளம் நிறைஞ்சது மழை பெஞ்சது காரணம் குளம் நிறைஞ்சது காரியம் அது மாதிரி இறைவனை நிற்க மலமாலை தன்னோட வலுவினை இல்லைன்னா இறைவனை நின்றதுதான் காரணம் மலமாலை வலுவினை தான் நீங்கிறது அதனுடைய காரியம் ஆகவே முக்தி அடைந்த ஆன்மாக்கள் தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்பதில் தெளிவா இருப்பார்கள் அதுக்கு அருமையான ஒரு ஓமை அந்த நிட்டை விளக்கம் எழுதி பாருங்க என்னன்றா ஒரு ஓவியன் ஓவிய ஒவ்வொரு ஓவியத்தை வரைகின்றான் சிறந்த ஓவியன் சூரிகை ஒன்றை வைத்துக் கொண்டு ஓவியத்தை வரைகின்றார் அந்த ஓவியன் அந்த ஓவியம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவனுடைய அந்த வளர்வதையக்கூடிய அந்த கைவன்மை அது மட்டுமல்ல அந்த ஓவியம் அப்படி இருக்க வேண்டும் என்று அவன் முதலில் கருதி இருக்கின்றான் தன்னுடைய மனக்கருத்துக்கு ஏற்றபடிதான் அவன் வந்திருக்கிறான் அதனுடைய மனக்கருத்தினுடைய சிறப்பை காட்டுகிறது அந்த மனக்கருத்து தான் அந்த கைக்கு வந்து அந்த ஓவியத்தை வருது ஆகவே அந்த அவனுடைய கையின் இயக்கம் அதை பொறுத்துதான் அந்த ஓவியத்துடைய அமைப்பே இருக்கு அந்த ஓவியம் வந்து ஓவியனின் கைவழி நிற்கின்றது அதுபோல நிற்கக்கூடிய ஆன்மாக்கள் சிவபெருமான் திருவருள் வழியே இருப்பார்கள் ஓவியன் கைவழி எப்படி ஓவியம் இருக்கின்றதோ அதுபோல சிவபெருமான் திரு திருவருள் வழி நிற்பதே நிட்டையாகும் ஓவியன் கைவழி ஓவியம் போல் ஒன்றாகி உற்று தாவியதே நிட்டை என்றான் சிவாய நமகுருவே நமச்சிவாய மூர்த்திகளை அந்த நமச்சிவாய என்று கூட பஞ்சாகர நாமம் இருந்தாலும் சூப்ப பஞ்சாகரத்திலும் நம் குருமுதல்வரை அழைக்கின்றார் சிவாஜ நம குருவே என்று சில இடங்களில் சொல்கின்றார் நிட்டை விளக்க ஓவியன் கைவழி ஓவியம் எப்படி நிற்கிறோம் அத மாதிரி திருவருள் வழி நிற்பது திருவாய அது நிட்டை கொடுத்துக்கு முந்தி உலக வழி வாழ்ந்தது உலக உலக வழி வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து தாவி திருவுருள் வழி நிற்கும் வாழ்க்கைக்கு அந்த உயிர் சென்று விட்டது அதான் ஒன்றாகி விட்டு தாவியதே நிற்பை என்றான் சிவாய நம என்று பாடியிருக்கின்றார் இதெல்லாம் சிறிய நூல்கள் ஆனால் சிறந்த செய்திகளை சொல்லக்கூடிய நூல்கள் இது உபாதிக்கு வெண்பா நிட்டை விளக்கம் அடுத்து உள்ள உபதேச வெண்பா உபதேச வெண்பாவில் நமச்சிவாய மூர்த்திகள் தமக்கு அருளி செய்த உபதேசங்களை எல்லாம் தொகுத்து சொல்கின்றார் அந்த உபதேசம் என்பா நூலை முடிக்கும் போது சொல்கின்றார் இந்த உபதேசம் என்பா நூல் என்பது என்னவென்றால் குருமுதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளே இந்த உபதேசம் என்பா என்று சொல்லி முடித்துவிடுகின்றார் அந்த உபதேசுகாவின் பொருள் இந்த உபதேசுகாவின் பொருள் என்னவென்றால் குருமூர்த்திகள் நமச்சிவாய மூர்த்திகளே இந்த உபதேசம் என்பாவின் பொருள் என்று சொல்லி முடித்திருக்கார் இது நமக்கு திருவாசகம் இயற்றிய மணிவாசக பெருமானை நோக்கி இளைவரந்தனர்கள் இந்த திருவாசகத்தின் பொருளை தெரிவித்தருள வேண்டும் கேட்கின்றார்கள் மணிவாச பெருமான் பிள்ளை கூத்தனே இந்த திருவாசகத்தின் பொருள் என்று சொல்கின்றார் அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது அதுபோல இந்த உபதேசன் சுவாமியின் பொருள் என்னவென்றால் குருமுதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளே இந்த உபதேசன் சுவாமியின் பொருள் என்கின்றார் அதிலும் யோகத்தை பற்றிய விழிப்புணர்வை நமக்கு தருகின்றார் அதாவது திருக்கோயிலே திருத்தொண்டு செய்தல் உறவாறு பணி செய்தல் திருநங்கனம் வைத்து பூக்களை கட்டி பெருமானுக்கு அணிய செய்தல் அந்த தேவாலய திருமுறைகளை எல்லாம் போதல் இந்த பணிகளை எல்லாம் விருப்பத்தோடு செய்ய வேண்டும் அடியார்களுக்கு கம்மாளி என்ற தொண்டுகளை செய்தல் அப்புறம் கிரியை சிவபூஜை செய்தல் இவற்றையெல்லாம் விட யோகம் இயற்றுதல் என்பது எல்லா காலத்திலுமே சிலருக்கு ஆர்வத்தை தூண்டும் ஏன் இப்படி எல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு ஏன் தியானம் தான் நமக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும் நேரம் நம்ம அந்த தியானம் ஆக்கிறது பெறுவேன் அப்படின்னு நினைப்பார் தியானம்னா என்னன்னு நீ புரிஞ்சு பண்ணணும்னா சமய தீட்சத்துக்கு அனுஷ்டானம் செய்யணும் என்று மூன்றாவது குருமூர்த்திகள் உபதேசம் என்பார சொல்றாங்க சமய தீட்சை தீட்சத்துக்கு அதோடு அனுஷ்டானம் செஞ்சுப்பார் விசேட தீட்சை அதுக்கப்புறம் அந்த பயிற்சி நல்லா வளர்த்துக்கிட்ட பிறகு விசேட தீட்சை பெற்று சிவ பூஜை செஞ்சுவார் இந்த சமய அனு அனுஷ்டான கிரியைகளையும் இந்த சிவபூஜை பிரியங்கள்லையும் நமக்கு என்ன தெரியும் அந்த யோகத்தினுடைய தன்மை நமக்கு தெரியும் யோகம் என்பது கிரியையே செய்யாம சும்மா இருந்துதான் தெரிஞ்சுக்கணும் இல்லை யோகத்தை இந்த அனுஷானத்திலே யோக பயிற்சி நமக்கு கிடைக்கும் சிவபூஜையிலே கிடைக்கும் என்று நமக்கு எடுத்துரைத்தவர்கள் நம்ம மூன்றாவது குருமகா சந்திதானம் அம்பலமான தேசிக மூர்த்திகள் குருமுதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளின் நேரடி சீடர் அவர் நமக்கு சொன்ன அபிஷாயமூர்த்தியில் சொன்ன உபதேசமே சொல்லிட்டார் ஆகவே இந்த கருத்தை மூணாவது சன்னிதானத்திற்கு தெரிவித்து அருடையவர்கள் குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திகள் தான் குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்தியுடைய உபதேசம் என்பதனாலதான் அந்த நூலுக்கே என்ன பேரு உபதேசம் என்பான் பேரு நம்ம குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திக்கு எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க சமயதீட்சை பெற்று பண்ற அனுஷ்டானத்துல கிரியை மட்டுமா இருக்கு அதுலேயே யோகம் இருக்கிறது விசேஷ திசை பெற்று சிவபூஜை எழுந்தருளை பண்ணி கொண்டார் அந்த சிவபூஜை கிரியைகளே எனக்கு யோகம் இருக்கின்றது கிரியையோடு கலந்திருப்பதே யோகம் நமக்கு சுவாமி வந்து கையை வாக்கு போன்ற கண்மேந்திரியங்களை கொடுத்திருக்கிறார் கண்ணை இந்த ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் மனம் புத்தி அகங்கார சித்தம் அந்த கடனை கொடுத்திருக்கார் சுவாமி கொடுத்த எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்த வேண்டும் வழிபாட்டுக்கு சிலவற்றை விட்டுவிட்டால் அப்ப சுவாமி தேவையில்லாததே கொடுத்தாருன்றதான் ஆகும் என்று நம்முடைய அம்சாமூர்த்திகள் அந்த மாதிரியா அது பொருந்தபடியாக கேட்கின்றார் ஆகவே கண்ணினால் நாம் பூசிக்கின்ற பெருமானை கண்ணாக கண்டு கையை பயன்படுத்தி தகுந்த பிரியங்களை செய்து அந்த சமயத்தில் கிரியைகளை செய்யும் போது மந்திரங்களை உச்சரிக்கணும் வாக்கு என்ற அந்த கண்மேந்திரத்தால மந்திரங்களை உச்சரித்து அப்ப அந்த கண்ணத்துக்கு வேற பாவனை மந்திரம் பிரியை பாவனை மந்திரத்துக்கு வாக்குங்கிற கண்மேந்திரியம் கிரியைக்கு கைங்கிற கர்மேந்திரியம் பாவனைக்கு அந்த கரணம் இல்லையா சித்தத்தால சிந்திக்கணும் ஆக இப்படி கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் ஞானத்தால பூஜை பூஜை பண்ற மூர்த்தியை நம்ம தரிசிக்கணும் அதனால ஆகவே இப்படி கண்மேந்திரிய ஞானத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த கரணம் பயன்படுத்தி செய்த பூஜையில அந்த யோக அனுபவத்தை நாம் பெறலாம் இது நமச்சிவாய மூர்த்திகள் தமக்கு உபதேசித்தது என்று மூணாவது ஞானமுருகர் சொல்லிட்டார் சாதித்த யோகம் அதாவது யோகிகள் எல்லாம் செய்து சாதித்த அந்த யோகம் இருக்கிறதே அது எதில் அடங்கி தெரியுமா சொல்றாங்க சாதித்த யோகம் சமய விசேடம் அதில் போதித்து அடங்க பொருந்தியதாம் சமயத்திலையும் விசேடத்திலையும் யோகம் போதிக்கப்பட்டு அதில் அடங்கி இருக்குதுன்றார் யோகம் எதிரெல்லாம் இருக்குது சமயத்திலே இருக்குது விசேடத்திலே இருக்குது சமயம்னா என்ன சமய தீட்சை விசேடம்னா விசேட தீட்சை ரெண்டுமே சிவதீட்சை தான் சிலர் வந்து சிவதீட்சைனாலே விசேட தீட்சை சிவபூஜை எழுதுறப்பெல்லாம் சிவதீட்சைங்கிற சமய தீட்சைனா வேண்ட தீட்சை சிவதீட்சை பொதுவான பேர் ஆகவே சமய திசையிலும் விசேட திசையிலும் அது அப்படின்னு சொல்றது காரணம் என்ன சமய திசைன்னா தீட்சை வாங்கின பிறகு நம்ம நாள்தோறும் பண்ணக்கூடிய அந்த அனுஷ்டானத்தை குறித்து விசேட திசைன்னா விசேட திசை வாங்கின குழந்தை செய்யக்கூடிய சிவபூஜையை குறிக்கிறது அந்த சிவபூஜையில் ஈடுபடும் போதும் அனுஷ்டானத்தில் ஈடுபடும் போதும் யோகம் செய்த உணர்வு நமக்கு ஏற்படும் இதுல அந்த பாவனையும் வச்சிருக்காங்கல்ல மனசுக்கும் வேலை வச்சிருக்காங்கல்ல கைக்கு கிரியை வாக்குக்கு மந்திரம் மனசுக்கு பாவனை இருக்கு இல்லையா அந்த பாவனையை சிறப்பா செய்ய செய்ய வேற நினைவே வராது மனசால அந்த பாவனை இந்த கிரியை செய்யும் போது இந்த பாவனையை மேற்கொள்ளணும்னா அந்த பாவனையை நம்ம மேற்கொள்ளாம இந்த கிரியை மட்டும் செஞ்சாதான் அப்ப கை ஒன்று செய்யும் மனசு வேற எதுவும் சிந்திக்கும் அப்படி இல்ல மனம் வாக்கு காயம் மூணும் பொருந்தி வழிபாடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் மனசுக்கு ஒரு வேலை வாக்குக்கு ஒரு வேலை உடம்புக்கு ஒரு காயத்துக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க காயமாகி உடம்புக்கு பெரிய வாக்குக்கு மந்திரம் மனசுக்கு பாவனை அந்த பாவனை வந்து என்னது யோகத்துல என்ன பண்றாங்க மனசால சிந்திக்கிறாங்க அந்த சிந்தனை தான் இந்த பாவனைங்கிற பேர்ல இடம் பெறுத ஒரு கிரியை செய்யும் போது அப்போ அந்த பாவனை வந்து பெறலாது எதுவுமே பண்ணாம மனசால மட்டும் சிந்திச்சோம்னா மன நிலை நிற்பது அறிவு வேற எந்த கருவிக்கு வேற கொடுக்காம மனசு போட்டு வேற கொடுத்தீங்கன்னா மனசு ஒரு நினைப்புல இருந்து இன்னொரு நினைப்புக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு வேலையும் செஞ்சுட்டு அதோட இந்த வேலையோட இணைச்சு மனசுக்கு சிந்தனை கொடுத்தீங்கன்னா அந்த மனசுடைய சிந்தனை வந்து மாறாம நிலையா நிற்போம் மனம் எளிதாக மறக்கக்கூடியதாக தானே லட்சமா உரை நாம் மறக்கணும் சொல்லுங்க நமச்சிவாயம் சொன்னாங்க அப்ப நாக்கினால் அந்த மந்திரத்தை சொல்லும் போது மனசு மறக்காம இருக்கும் என்பது நமச்சிவாய பதிகத்தின் மூலம் உறுதியாக இருக்கிறதா மனசு மறந்தாலும் நாக்கு நமச்சிவாயம் சொல்லுவாங்க அப்ப மறந்த மனசு திரும்ப பிடிச்சுக்கிடும் அந்த மந்திரத்தை ஆகவே ஒரு கிரியையோடு சேர்ந்து ஒரு மந்திரத்தோடு சேர்ந்து இந்த மனசுக்கு பாவனைங்கிற தொழிலை கொடுக்கும் போது நல்ல சிறப்பாக நம்ம யோக அனுபவத்தை பெறலாம் ஆகவே நம்ம யோக பயிற்சி சைவ வகையில மேற்கொள்ளவே நினைக்க வேண்டாம் நம்ம சமய பெற்று பண்ற அனுஷ்டானத்திலையும் யோக அனுபவம் நமக்கு கிடைக்கும் ஆமா அதோறும் அதோறும் செய்யற அனுஷ்டானத்தில் அதோறும் யோக அனுபவம் கிடைக்கும் அது அதுல ஆர்வமாக ஈடுபட்டு முதல் சுந்தரம் சுவாமி சொல்லுவார் இல்லையா சுவாமியை நினைக்க போது எப்படி உட்காரணுமா சிம்மாந்து சிம் சிம்மாந்து சிம்புடிப்புன்னு சொல்றாரு என்னன்னா வந்து வழிபடக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு படிப்போடு நம்ம உட்காரணும் கம்பீரமா பெருமான பூஜிக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பை பெற்றுக்கணும் சொல்லிட்டு அப்படி அந்த போடு உட்காரணும் சும்மா வந்து சொல்லுவார் அந்த மாதிரி அது அதுல அவர் ஆர்வமா இல்லையா காலையில் நினைச்சு இந்த அனுஷ்டானத்துக்குன்னு கொஞ்சம் நேரத்தை நம்ம ஒதுக்கி பொறுமையா ஆர்வத்தோடு நம்ம அதை செய்தோம் என்றார் ஏன்னா செய்யும்போது ஆர்வம் முக்கியம் அதை சொல்வார் பெருங்குடர் காலை மூழ்கி நிற்கற்கு பக்தராகி அரும்புடும் மலர்கள் வந்து அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்திருப்பார் அந்த ஆர்வத்தோடு செய்யும் போது அந்த யோகா அனுபவத்தை நாம் பெறலாம் பெரும்புலர் காலை மூழ்கி என்ன தெரிஞ்சதுமே வந்து தெரிஞ்ச முடியாத அதிகாலை பொழுதுல எந்திரிச்சு நம்ம நீராடி இப்படி அனுஷ்டான பூஜனை செய்ய வேண்டியிருக்குது யாருக்காக யாரை வழிபடுறதுக்காக இப்படி செய்யறோம் அப்படின்னா எவ்வளவு பக்தனா இருக்க சொல்றீங்க என்ன இவ்வளவு தீவிர பக்தனா இருக்கணும்னா யாருக்கு பக்தனா இருக்க சொல்றா உண்மை உன்னுடைய நலத்தையே நாடி அதிலேயே பித்தாக ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு தான் உன்னை பக்தனா இருக்க சொல்றேன் அப்படின்னு அப்பர் சுவாமியும் சொல்றேன் பித்தருக்கு பக்தராக உன்னுடைய நீ நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த நினைப்பை கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ளாமல் ஏன்னா பெற்றோரும் பித்து என்பார்கள் அல்லவா அந்த மாதிரி எப்போதும் நம்ம நினைத்துக் கொண்டு நம்ம மீது அவ்வளவு பேரிறக்கத்தோடு பேரர்களோடு இருக்கிறான் பெருமான் அப்படி உண்மையில் விட்டு கொண்டாலும் போல வேறவர்கள் வைத்திருக்கின்ற அந்த பெருமானை நீ பக்தனாரு இதற்கு பக்தனாகி ஆக அப்பெருமா அருமையா படிக்கிறார் ஆகவே நிச்சய விளக்கம் அருமையா சொல்லுது வாய நிச்சயம் என்றா எட்டை விளக்கம் உபதேசம் உபதேசம் விளக்கம் உபதேச இந்த மூன்று நூலும் இணைத்து ஒரே நூலாக வெளிவந்தது இப்போ பயிற்சி மையம் பதினாறு நூலும் இருக்குது முதல்ல வெளிவந்த போது இந்த மூன்று நூல்கள் ஏன்னா ஒன்றோடு தொடர்புடைய வைத்த மூலம் ஆக அதன் பிறகு சித்தாந்த பகருடை சித்தாந்த பகுருடை எப்படி மெய்கண்ட சாத்திரங்கள் பதினான்கு நூல் சுயஞான சித்தியார் மிகவும் விரிவான நூலோ அது மாதிரி பண்டார சாத்திரங்கள் பதினான்கு நூல் மிகவும் விரிவான நூல் எது என்று கேட்டால் அதனுடைய மூன்றாவது உருவகா அவர்கள் இயற்றியருடைய சித்தாந்த பகருடைய தான் விரிவான நூல் இதுல என்ன செய்திகள்லாம் இருக்கு இதுல நமச்சிவாய மூர்த்திகளின் ஒரு சிறப்பு கிருஷ்ணாமூர்த்தி தேசிகரவர்கள் உபதேச பகருடைய சொன்ன சில செய்திகளை அப்படியே சித்தாந்த பகருடைய மூணாவது சனியாரம் சொல்லியிருக்காங்க என்ன செய்தி நமச்சிவாயமூர்த்தியோடு குருவெடுத்து அவர் என்னென்ன தீட்சை தமக்கு செய்தார்கள் இதெல்லாம் அப்படியே சொல்லியிருக்காங்க அந்த குருவருடைய அனுபவத்தை அப்படியே எடுத்து சொல்லியிருக்காங்க நமச்சிவாயமூர்த்திகள் என்ன தீட்சை செய்தார்கள் அதனால நான் என்ன பலன் பெற்றேன் நமச்சிவாயமூர்த்திகள் என்னென்ன தீட்சை செய்தார்கள் நயன தீட்சை வாசக தீட்சை பரிச தீட்சை ஒவ்வொரு தீட்சையிலும் என்ன பயன் கிடைத்தது என்று அருமையாக சொல்கிறார் ராஜாமூர்த்தியுடைய இந்த தீட்சை சிறப்பு நம்ம உணரலாம் நரசிவாயமூர்த்திகள் இந்த திருநாமம் எப்படி ஏற்பட்டது என்பதை தட்சிணாமூர்த்தி தீட்சியில் அவர்களும் உபதேச போரடில் சொன்னார்கள் பிரமண தேசிய அவர்களும் அதையே பின்பற்றி சித்தாந்த போரடில் சொன்னார்கள் என்னவென்றால் தேவர்களுக்கும் எட்டாத பிரம்ம உபதேசம் எளியவர்களுக்கும் கிடைக்கட்டும் ஓம்கார உபதேசம் ஓம்காரம் வேறு அஞ்செழுத்து வேறு அல்ல நம்ம உண்மை விளக்கத்துல படிச்சோம் பாருங்க என்ன படிச்சோம் அஞ்செழுத்து ஒவ்வொரு எழுத்தும் உணர்த்தும் பொருள் என்ன படிச்சோம் இல்லையா அந்த செய்தியை வந்து திருவருள் பயணம் சொல்கிறது என்னென்ன பொருட்கள் எல்லாம் அஞ்சலத்தில் அடங்கி உள்ளன அப்படின்னு திருவருள் பயணம் சொல்லுது அப்படி சொல்லும் போது திருவருள் பயன் என்ன சொல்லுதுன்னா என்னென்ன எழுத்துக்கள் எல்லாம் ஓங்காரத்தோடு அடங்கி உள்ளன சொல்லுது இன்னைக்கு அஞ்சலத்தோடு அடங்கி உள்ளனன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஓங்காரத்தோடு அடங்கி உள்ளது சொல்றாங்க அப்போ அஞ்சலத்து வேறு ஓங்காரம் வேறு ஆகவே இந்த ஓங்காரம் என்பது பிரணவம்னு சொல்லப்படும் இதன் உபதேசம் பிரம்ம உபதேசம் அது வருவது என்பது இல்லையா பிரம்ம சொல்லலாம் இந்த பிரம்ம உபதேசம் தேவர்களுக்கும் கிடைப்பது அறிவு அவர்களுக்கும் எட்டாவது அது அதற்குரிய முன்னை தவம் உள்ள ஆன்மாக்களுக்கு அந்த ஓங்காரமயமாகிய பஞ்சாட்சரத்தை அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் கிடைக்கட்டும் என்று அந்த திருநாமத்தை மேற்கொண்டாராம் ஒரு குருமுதல்வர் பொருள் சிந்தனை என் மனசுல எப்பவுமே குடிக்கொண்டு இருக்குது எப்பவுமே நான் பதி பசு பாசம் இந்த மறக்காம இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மேன்மையான நிலைய எல்லாரும் அடையட்டும் தந்தை சிந்திப்பதன் மூலம் எப்ப குரு முதல்வர இல்லையா தெளிவு குருவின் திருநாமன் செப்பல் குருமுதலின் திருநாமத்தை சொல்லி அந்த குருமுதல்வரை சிந்திக்கும் போது அந்த திருநாமம் அஞ்செழுத்தாகவே இருப்பதனால அந்த அஞ்சலத்தால பதிய பசு மாசம் முப்பொருள் குறிக்கப்படுகின்றது அப்போ அந்த முப்பொருள் சிந்தனையா எப்பவுமே எல்லாரும் இருக்கலாம் குருகுரு திருநாவூர் சொல்லிட்டு இருந்தாலே போதும் முப்பொருள் சிந்தனை எப்பவும் இருக்கும் இப்ப நமக்கு வாழ்க்கையில எடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் ஏன் நம்ம ஆதீனம் மூலமும் மதுரை சுக்கரமுடிதான் மூலமும் கிடைச்சது இப்படி ஒரு தொடர் சிந்தனை நாம செய்வதென்றது ரொம்ப நிறைய நேரம் இல்லையா நிறைய நேரம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதுதான் இவன் கூடுதல் பிறப்பு என்ன அப்படின்னா மற்ற வேலைகள் எவ்வளவு குழந்தை நேரத்தில் முடியுமோ முடிச்சுட்டு நேரத்தை கூட நம்ம சுவாமியை சிந்திப்பது செலவழிப்போம் அது சுவாமி மேல உள்ள பேர் என்பது அது காரணம் உங்களுக்கு காலேஜ் சொல்றான் ஏப்பா கிளாஸ் பெருசா இருக்க ரொம்ப நேரம் படிக்க வேண்டியது இது என்னது சுவாமி மேல அன்பு காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த வகுப்பு அதுக்கு நாம உறவு சொல்லிக்கணுமா அவ்வளவு நேரம் சொல்லணும் பெரிய பாக்கியம் நம்ம அப்ப என்ன அப்படின்னா இந்த முப்பொருள் சிந்தனை எப்படி செய்யறோம் நாம ஆனா இந்த வகுப்பை முடிச்சுட்டு நாம அப்புறம் அவங்க ஊருக்கு போய் பல்வேறு வேலைகளில் ஈடுபடும் போது இந்த முப்பொருள் சிந்தனை நமக்கு இருக்குமானா அது இருப்பது கொஞ்சம் அரிதுதான் அந்த சமயத்துல இந்த முப்பொருள் உணர்வை இதனால நம்ம நம்ம எல்லாரும் முயன்று திருவருளால முயன்று படிச்ச இந்த முப்பொருள் விளக்கத்தை உண்மை விளக்கம் பார்த்தாலும் முப்பொருள் விளக்கம் தான் அப்புறம் மாயை பத்தி பார்த்தா கண்மத்தை பத்தி பாக்குறோம் ஆணவத்தை பத்தி அப்புறம் பார்த்துட்டே இருக்கிறோம் பரிவசு பாச விளக்கம் தான் இந்த முப்பது விளக்கம் நமக்கு அடுத்த உலகியில் ஈடுபடும் போது முப்பது சிந்தனை நம்ம விட்டு போயிருந்த அது போகாம இருக்கணும்னா குருமுகளுடைய திருநாமத்தை சிந்திச்சா போதும் இங்க குறிப்பிடுத்த அத்தனையும் நம்ம வந்து வெளி வேலைகளில் ஈடுபடும் போது பார்த்துட்டு இருக்க முடியாது கொஞ்சம் ஓய்வு நேரங்களுக்கு தான் சவாலமா பார்க்கலாம் ஆனா குருமுதலுடைய திருநாமத்தை சிந்திச்சா இந்த முப்பொருள் சிந்தனை நமக்கு வந்துடும் நான் திருவதற்கு ஆனவமர ஸ்ரீ சிவம் வா அவருடைய அருள் யா ஆன்மா முப்பொருள் அந்த ஆகவே முப்பொருள் சிந்தனை எப்போதே எல்லோருக்கும் இருக்கணுங்கிறதுக்காகவும் ஆகவே இந்த குரு திருநாமத்தை சொல்வதே ஒரு உபதேசம் பெற்றதுக்கு சமம் ஒரு உபதேசம் எடுத்து சமம் அந்த மாதிரி ஒரு அனுபவமா இருக்கணும் இந்த திருநாமத்தை சொல்பவர்களுடைய அந்த ஊனத்தை செய்யக்கூடிய ஆணவ மரம் இந்த திருநாமத்தை சொல்ல சொல்ல ஆணவ மரத்தின் சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரணும் ஆணவ சக்தி பெற்றுக்கொண்டே வரணும் திருநாமத்தை சொல்ல உச்சரிக்க உச்சரிக்க அதான் அஞ்செழுத்து ஜபம் தான் உண்டையா சைவத்துல அஞ்செழுத்து ஜபம் தியானம் அப்படின்னா அஞ்செழுத்து சொல்லி செஞ்சிக்கும் போது நான பெருமானத்தான் நினைப்போம் அதுதான் அந்த அஞ்சலத்தை மட்டும் நினைப்போம் அஞ்சு போனா நம்ம பெருமானை நினைப்போம் அதே பெருமான் தான் அவர் தான் முழுவே சிவனா கூறினம் நந்தி சிவபெருமான நேரடியா சிவபெருமான் நினைக்கிறத விட அவர் குருநாதரா நாம நமக்காக மானுடத்திற்கு தாக்கி இருக்கிறார் பார்க்க மனம் இருந்த வாழ்ந்தவரை யாரும் நம்ம பார்க்க முடியுமா முடியாது நம்மளும் பார்க்கட்டும் இந்த பொறிகளுக்கும் உடனாகட்டும் சொல்லி மாநிலத்திற்கு தாக்கி வந்திருக்கிறார் ஆகவே அந்த அஞ்சலி தர நம்ம நேரடியா சுவாமி நினைப்பது அஞ்சலுக்காக நினைச்சா அதனால நமக்கு விரைந்து பயன் கிடைக்கும் அதனாலதான் என்ன இந்த திருநாமத்தை குருநாதருடைய திருநாமம் அப்படிங்கிற நோக்கத்துல தேவாலய திருவாசகம் சொல்ற அதே அஞ்செடுத்த குருநாதரின் திருநாமம் நினைத்து சொன்னால் நம்ம ஊனத்தை செய்யும் மர இருள் நீங்கும் உந்தவர்க்கு ஊனம் இல்லை சொன்ன மாதிரி அந்த ஊன இருள் நீங்கும் அங்க ஆணவையுடன் இருக்கின்ற உயிருக்கு சிவசூரியன் உதயமாவான் மெய் தவறுகள் தவச்சீரர்கள் எல்லாம் இந்த அஞ்சலத்தை தான் சிந்திக்கின்றார்கள் அதை சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம் எப்போதெல்லாம் இந்த உலகப்பற்று நம்மை எடுத்து ஆதிக்கம் பண்ணுகின்றதோ அப்போ அதிலிருந்து மீண்டும் தாவி சிவசிந்தனைக்கு தாவுவதற்கு உதவுவது இந்த அங்கிருந்து தான் உலகப்பட்டு நம்மை உள்ளிருக்கும் போது அதில் அந்த பிடியிலிருந்து விடுபட்டு தாவி தப்பிப்பதற்கென்றே உரியது அஞ்செழுத்து என்கிறார் எல்லா பொருளிலும் உயர்ந்த பொருளாகிய சிவத்தையே தனக்குள் வைத்திருக்கின்றது அந்த அஞ்செழுத்து இப்படிப்பட்ட சிவகமுறையில் அஞ்செழுத்து தேவர்களுக்கும் கிடைக்காத பிரம்ம உபதேசமாக இருக்கின்றது முப்போர்களை மறவாமல் நாம் நினைவு வைத்துக் கொள்வதற்கு இந்த அஞ்செழுத்து துணை செய்கின்றது இதை மொழிபவர்களுடைய ஆணவ அந்த ஊனத்தை ஆணவம் நீங்குது இருளில் இருப்பவர்களுக்கு சூரிய வெளிச்சம் கிடைச்ச மாதிரி வினைப்போகர்களின் உடலும் ஆன்மாக்களுக்கு இது நிம்மதியை தருகின்றது பெரிய சிவத்தையே சிவபகவோடே தனக்கு உள்ள வச்சிருக்குது இவ்வளவு சிறப்புகளுக்குரிய இந்த அஞ்செழுத்து இதை சிலர் தான் சிந்திப்பார்கள் தானே சிந்திப்பார்களா அப்படியா இப்படி ஒன்று இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அப்படிப்பட்டவர்களும் இந்த அஞ்சலத்தை சொன்ன புண்ணியத்தை பெற வேண்டும் இதுவரை சொல்லாத வாய்களும் சொல்ல வேண்டும் இதுவரை கேட்காத சரிகளும் அந்த அஞ்சலத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த அஞ்சலத்தையே நமக்கு திருநாமமாக நமச்சிவாய மூர்த்திகள் ஆதீனமா மூர்த்திகள் ஆதீனம் எங்க இருக்கும் போது அந்த நமச்சிவாய என்பதை கேட்கக்கூடிய வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க சைவத்துக்கே வராத ஒரு அப்ப சொல்ற மூர்த்திகள் ஆதீனத்துக்கு இப்படி போங்க அப்போ அதை சொன்ன அமைச்சர் ஆதித்ய இப்படி போங்கன்னு சொல்லும் போது அந்த அமைச்சர் நாமத்தை சொன்ன பயனே கிடைக்கிறார் ஆகவே செல்லாத சிறுகளிலும் செல்லட்டும் வாயும் சொல்லட்டும் இத்தனை சிறப்பை உடைய அஞ்செழுத்து சொல்லட்டும் சொல்லிதான் அந்த அஞ்செழுத்தையே நமக்கு திருநாமமாக மேற்கொண்டார் திருவார் அமரர்க்கும் எட்டாறு அரிய திருநாம பிரம உபதேச பெற்றி வரமாகும் முப்பொருளின் தன்மை முடிவாக யாவருக்கும் எப்பொழுதும் உள்ளது எனவாக இப்பொழுது தானே உபதேசம் தங்கும் என்பதாய் மொழிவார் ஊனே அறுக்கும் ஒரு முரணாய் வானேயும் ஆவி உலகத்திருப்போர் ஆதவனாய் மெய்த்தவர்கள் நேரே அருந்தும் விழுப்பொருளாய் தாவி மிக உச்சரிக்கும் கேண்மை உடைத்தாய் என்னென்ன ஒரு ஆபத்துல சிக்கனவனை அவன் நண்பன் வந்து குளிச்சு அதிலிருந்து காப்பாற்றி தா தப்பி சொல்லுமான்னு சொல்வது போல இந்த அஞ்சலுக்கு நட்பு நம்ம அதிலிருந்து காப்பாற்றும் அஞ்சலுக்கோடு மேற்கொண்ட நட்பு ஆகவே காவேரிக உச்சரிக்கும் கேள்வி உடைத்தாய் உயர் சிவத்தை வச்சிருக்கும் ஞான வழக்கதாய் நிச்சயித்து செல்லாதவர் செவியும் செல்வனரார் சீரருளை சொல்லாதவாயும் சொல்வனரார் பல்லாரும் நண்போடு உழைத்திடவே நன் நமச்சிவாயன் என பண்போடு உயர்நாமம் பற்றியே ஆகவே சிவபெருமான் குருநாதராக வர வேண்டும் என்று திருவிழம் கொண்டார் எந்த தளத்திற்கு வருவதுன்னு நினைத்தார் திருவாரூரை திருத்தத்துக்கு வருவோம் என்ன திருநாமம் தாங்குவதும் நினைச்சார் நமச்சிவாய மந்திரத்தையே பஞ்சாங்கரத்தையே திருமந்திரமா திருநாமமாக தாங்குவோம் ஏன்னா அதை தாங்கினா இப்படி சொல்லாத வாரியும் சொல்லும் செல்லாத வீட்டுக்கு செல்லும் எல்லாருமே உயர்க்கும் தீட்சைன்னு வேணுங்கிற பகவான்மாக்க தான் வருவாங்க ஏகோபட்சமே வகுப்புன்னா பகவான்மாக்க தான் வருவாங்க ஆனா மற்றவர்களும் இந்த நாமத்தை சொல்வதன் மூலம் அஞ்சலத்தை சொன்ன பாக்கியத்தை பெறுவார்கள் அவர்கள் தீவினை இதுவாலும் அதை சொல்ல விடாமல் தடுத்திருக்கலாம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாறும் ஐயா அதான் முதல்ல முதலடியில் சொல்லிட்டீங்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிறார் தீவினையாளர் தான் சிவசிவன் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டீங்கிற அப்புறம் அடுத்த சிவசிவ என்கிட்ட தீவினை மாறும்னா அது அவன் தீவினை தான் சொல்லணும் தடுக்குது அப்ப எப்படி அவன் சொல்லுவான் இல்லையா என்ன வெடிக்க சொல்வார்கள் எப்போ கல்யாணம் நடக்கும் கடனை தீர்த்துட்டா கல்யாணம் நடக்கும் எப்போ கடன் தீர்ப்போம் கல்யாணம் முடிச்சா கடன் தீர்த்தலாம் ஒன்றிணை ஒன்று பற்றுதல் என்று சொல்வார்கள் ஒன்றிணை ஒன்று இது நடக்கணும்னா அது நடக்கணும் அது நடக்கணும்னா அது இது நடக்கணும்னு சொன்னா அது மாதிரி தீவினை இருப்பதையும் சிவசிவன் சொல்ல முடியாது தீவினை தீர்த்தா சொல்லலாம் தீவினை எப்ப தீரும் அது சிவசிவன் சொன்னாதான் தீருங்கிறார் அவன் சொல்ல மாட்டான் ஐயா அவன் தீவினை தடுக்குமே அப்படின்னா புத்தி பூர்வமாக சொல்ல மாட்டான் அபுத்தி பூர்வமாக சொல்லுவான் அல்லவா Yeah, my try will be there. Poi lo che ma try will be there gambe. Cioè, comando martene ஆலயத்தை நிர்ணயம் யாரு இந்த ஆலயத்தெல்லாம் உருவாக்குறவங்க யாரு அது நம்ம சிவாயமூர்த்திகள் சொல்றாங்க சிவசிவன் தானா சொல்லாட்டாலும் இந்த இன்னொரு வீடு எங்க இருக்கிறோம் அந்த சிவசிவன் வீட்டுக்கு போற அவர் வீடா அங்க இருக்கிறோம் அவருக்கு உருவம் சிவசிவன் தானா தீவினை மாறும் அந்த தீவினை போயிட்டதுனால புத்திபூர்வமா சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அவனுக்கு வந்து சேரும் இல்லையா வந்து புத்திபூர்வமா சொல்லுவான் முதல்ல உலகப்பட்டுதான் இருக்கும் அதெல்லாம் பெற்று நல்வினை செஞ்சு தேவராவான் சிவசிவ தேவரும் ஆவர் அப்புறம் அந்த தேவலோக நிலையாமையும் உணர்ந்து சிவசிவன் சொல்லி சிவகதி பெறுவர் சிவசிவன் சிவகதி திருமந்திரம் சொல்லியிருக்கு இல்லையா அந்த திருமந்திரம் திருவாரூர் சொல்லியிருக்குது அதனால சிவபெருமான் இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லாத வாயை சொல்லட்டும் கேட்காத செவிகளெல்லாம் கேட்கட்டும் என்று சொல்லி தமது திருமணம் திருநாமமாக தாங்கிக் கொண்டார் என்று அற்புதமான சித்தாந்த பவருடைய சொல்கிறது இது ஏற்கனவே உபதேச பவருடைய தட்சிணாமூர்த்தி அவர்கள் சொன்னது அதை இன்னும் நல்லா விரித்து அதில் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னார்கள் இவர்கள் இன்னும் நன்றாக விரித்து ரொம்ப அற்புதமாக சொல்லிவிட்டார்கள் அப்புறம் என்ன செய்தி சொல்லப்பட்டது சித்தாந்த பவருடைய என்று சொன்னால் பரபக்க செய்திகள் எழுதுகிற சமயங்களுடைய கருத்து அவற்றில் பொருந்தாகும் வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுவையும் தெய்வத்துள் வைக்கப்படும் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வலிமையால் காணப்படும் போன்ற பல குறைப்பாக்கள் சித்தாந்த பகுதியில் அப்படியே எடுத்தாளப்பட்டுள்ளன நம்ம மெய்கண்ட சாஸ்திரத்துல நெஞ்சுவிடு ஒரு சாஸ்திரம் இருக்கு அதுல ஒரு திருக்குறள் அப்படியே எடுத்து வைத்துள்ளார் வலைப்பட்டார் தீர குழந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்னும் நிலைத்தமிழின் தெய்வ புலவை திருவள்ளுவர் உழைத்த மெய் வைத்த சொல் என்று உமாபிசுவான் அப்படியே போட்டு சொல்கிறார் நெஞ்சுவிடு கூதுகிறார் தெய்வ குழமை திருவள்ளுவர்ல குறிப்பிட்டு அவர் சொன்ன மெய் வைத்த சொல் சத்திய வாக்குகிறார் இந்த மாதிரி திருவள்ளுவரின் குரட்பாக்கள் பல குரட்பாக்களை சித்தாந்த பவருடைய எடுத்தாகின்றது சில சமய கருத்துக்கள் அவற்றின் பொருந்தாமைகள் சொல்லப்படுகின்றன அதற்கு மேல சைவ சித்தாந்த கருத்து விளக்கமாக விரிவாக சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்த கருத்தை சொல்லி முடித்த பிறகு எந்த நூலிலும் நமக்கு காண கிடைக்காத அரிய பொக்கிஷங்களாக சில கருத்துகள் சொல்லப்படுகின்றன நாமெல்லாம் சிந்தித்தே பார்க்க மாட்டோம் படிக்கிறோம் அப்படியே படிக்கிறோம் நாங்களாம் பேசுகிறோம் இல்லையா நீ கேட்குறீங்க நான் பேசுகிறேன் நீ கேட்குறீங்க கூட அது பேசிக்கிட்டே இருக்கோம் கேட்குறோம் கேட்குறாங்க சில சிந்தனைகள் போன்றது தான் அறிவு சித்தாந்தப்படி பார்க்குறேன் அவன் இப்படி ஒரு நோக்கம் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பார்வை நம்ம பார்க்கலையே என்ன அப்படின்னா சித்தாந்த தெய்வத்தில் கூறப்படும் உவமைகள் சித்தாந்த தெய்வத்தில் கூறப்படும் பொருள்கள் பேசப்படுகின்றன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்லப்படும் ஓமைகள் ஆணவம் அது ஒரு பொருளை எடுத்துக்கோங்க ஆணவத்துக்கு என்ன ஓமை சட்டுன்னு நமக்கு நிறுவது இருள் தான் ஆணும் தன்மை உடைய கண்ணை காண விடாமல் தடுப்பது இருள் அது மாதிரி அரிய தன்மை உடைய உயிரை அறிய விடாமல் மறைப்பது ஆணவமரம் ஆக ஆணவமரம் இருள் போன்றது ஆனா இன்னும் சில தெளிவு கழிவு நம்ம பெறணும்னா வேறொரு ஓமை சொல்வார்கள் அதை கேட்போம் என்னன்னா விழியை மறைத்திருக்கும் படலம் போன்றதும் பாருங்க இருளாவது வெளிச்சம் நீக்கிறோம் படலம் சிகிச்சைப்படுத்தி நீக்கிறோம் விழியை கண்ணை மறைத்திருக்கும் படலம் என்பார்கள் மாயா படலம் பிரித்து அருள் ஞானம் விளங்க வைத்து உன் நேய ஆனந்திட்டுவாய் நித்த சுத்த முத்த தூயா சராசர வேதங்கள் யாவையும் தோற்றுவிக்கும் தாயான கோமுத்தி முக்தி பஞ்சாபர சற்குருவே அகோரம் ஆயுதத்துல காலையில ஓதப்படுவார் மாஜா படலம் பிடித்து ஆணவ மரம் தான் அங்க படலமா வர்ணிக்கப்படுது ஆணவமான படலம் பிடித்து அறிவியல் காணறிய மெஞ்ஞான கண்காட்சின்னு பஞ்சர்களை பார்த்து எனவே ஆணவத்துக்கு இருள் ஒரு ஓமை படலம் ஒரு ஓமை அப்புறம் என்னன்னா மாமணியை உள்ளடக்கும் மானாகம் பாம்பு ஒரு ஓமை அவங்களுக்கு பாம்பு ஒரு என்ன அப்படின்னா அந்த மானாக பாம்புனா சும்மா சாதாரண பாம்பு ஓலை பாம்பு அதெல்லாம் இல்லை மாநாகம் பெரிய நாகம் அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா மாமணியவே தனக்குள்ள அடக்கி இருக்கலாம் போற்றிப்பவருடைய ஆசிரியர் சொல்கிறார் மாமணியை உள்ளடக்கும் மானாகம் மணியும் மாமணி நாகமும் மானாகம் அந்த ரத்தனத்தை பாம்பு தனக்குள் உள்ளே அடைத்து வைத்திருக்கின்றது இது நவீன விஞ்ஞானம் ஒத்துக்கொள்வதோ இல்லையா அதற்கு நம்ம கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் சில பிராணிகள் இருக்கும் சில பிராணிகள் இருக்காது அவருக்கு இருந்ததுக்கு சான்றிதை சான்றி கிடைச்சதுன்னா இல்லைன்றோம் ஆனா சொன்னவர்கள் உமாவதிக்குவோம் அவர்கள் அதுக்கு மாதிரி நமக்கு என்ன பிரமாணம் வேண்டியிருக்கு சிவாகமத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஓமை மாமணியை உள்ளடக்கும் மாறாமல் நாம என்ன செய்து ரத்தனத்தை உள்ள அடைக்க வச்சிருக்கிறது ஒரு காலத்தில் அது வெளியிடும் சொல்லுவார்கள் அதே மாதிரி உயிருடைய அறிவு இச்சை செயலெல்லாம் அந்த நாகம் எப்படி அந்த மாமனியினுடைய பிரகாசம் வெளிப்படாமல் அந்த ரத்தினத்தின் பிரகாசம் வெளிப்படாமல் சிறிதும் வெளிப்படாமல் அந்த ரத்தினம் அப்படி ஒரு ரத்தனமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நாகம் தனக்குள்ள அந்த ரத்தினத்தை அடக்கி வச்சிருக்கு இல்லையா அது மாதிரி ஆன்மானே ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாணிக்கம்னே அந்த ரத்தனமே ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய பிரகாசம் கொஞ்சம் கூட வெளிப்படாம அந்த நாகம் அடக்கி வச்சிருக்கு அல்லது ஆன்மானே ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஆன்மாவின் அறிவோ இச்சையோ செயலோ கொஞ்சம் கூட வெளிப்படாத வண்ணம் இந்த ஆணவம் ஆன்மாவை தனக்கு உள்ள அடைந்து ரத்தினத்தின் பிரகாசத்தை சிறிதும் வெளிப்படாதபடி அந்த ரத்தினத்தை தனக்குள்ளே ஆணாக அடைப்பு வைத்திருப்பது போல ஆன்மாவுடைய ஞானக்கிரியைகள் சிறிதும் வெளிப்படாதபடி ஆன்மாவை ஆணவ மனம் தனக்குள்ளே அடக்கி இருக்கிறது எனவே ஆணவ மனத்துக்கு மாமணியை உள்ளடக்கும் மானாவம் ஓர்வோம் நெருப்பை தனக்கு உள்ளே மறைத்து வைத்திருக்கின்ற விறகு விறகுக்குள்ள நெருப்பு இருக்கு அது எண்ணெய் ஊற்றி தீக்குச்சி கொடுத்தாலும் வெளிப்படும் அந்த நெருப்பு விறகுக்குள்ளேயே அடங்கி மறைந்து இருக்கும் சுவாமி சொல்றது கூட விறகில் தீயினு சொல்லுவார் அப்ப அந்த காலத்துல கோல் நட்டு கடைஞ்சி நெருப்பு எடுக்கிறது ஒரு முறை உண்டு அதான் உறவு போல் நட்டு உணர்வு பயிற்சினால் முருக வாங்கி கடையை முன்னிற்கு நெருப்பு எடுக்கிறது ஆகவே விறகுக்குள் நெருப்பு இருக்கின்றது அந்த நெருப்பு நெருப்பினுடைய பிரகாசம் சிறிதும் புலப்படாத வண்ணம் அந்த விறகு என்ன செய்திருக்கிறது அந்த நெருப்பை தனக்கு உள்ளே விட்டிருக்கு அதுபோல ஆன்மாவுடைய இருப்பு கொஞ்சமும் தோன்றாத வழிக்கு இந்த ஆணவ மரம் ஆன்மாவை என்ன செய்து தனக்குள்ள செம்மிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல் என்று யார் சொல்றாங்க இந்த போய் சொன்னா யார் இருக்காங்க பன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல் பன்னினா என்ன எங்க நெருப்பு நெருப்பை தற்போல் அடக்கி தன்மயமா ஆக்கி அந்த விலகு இருக்குது காட்டம் காட்டமாக விலகு இருக்குது அதுபோல் தன்னை மகம் அன்று அணைதலாம் அன்று அனாதியே உயிராகிய தன்னை அந்த ஆணவமலம் அழைச்சிருக்கோம் நெருப்ப வேகம் அழைச்சிருக்க மாதிரி பாருங்க இப்ப நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வந்தோம் ஆணவங்களுக்கு எத்தனை ஓமைகள் சொல்லப்பட்டுவிட்டன பாருங்க இருள் ஒரு ஓமை பாடலாம் மாமணியை உள்ளடக்கும் மாணாகம் நெருப்பை உள்ளடக்கும் விலகு செம்பில் கழிப்பு செம்பு அன்றே அது கழிந்திருப்பது போல உயிருள்ள போதே அதை ஆணவம் அளித்துள்ளது செப்பில் கல்வி ஓமை இதனை கண்ணமடத்துக்கு பல ஓமைகள் மாயாமடத்துக்கு பல ஓமைகள் ஆக பாசம் முடிஞ்சு போச்சா ஆனந்த பார்க்கணும் மாயம் பசுவாகிய உயிருக்கு பல ஓமைகள் உயிர் படிகம் போன்றது படிக்கு போன்றது ஏன் அது எந்த பொருளை சார்ந்ததோ அந்த நிறத்தில் இருக்கும் படிகம் தன் நிறத்தை காட்டாமல் தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் நிறத்தை பிரதிபலித்து காட்டும் அது போல உயரும் சார்ந்ததன் சார்ந்த பொருளின் வண்ணமாக விளங்கும் சார்ந்ததன் மயமா விளங்கும் இதே மாதிரி பதிட்டு பல ஊமைகள் என்ன கேட்கின்ற ஆசிரியர் ஆனவன் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலோ பதின்னு ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலோ ஏன் இத்தனை ஓமைகள் சொல்றாங்க ஒரு ஓமை ரெண்டு ஊமை சொன்னா போதாங்களா ஏன் இத்தனை ஓமைகள் சொல்லணும் ஒவ்வொரு ஊமையும் ஒவ்வொரு நோக்கில் சொல்லப்பட்டுள்ளது என்று சித்தாந்த பொருளை சொல்கிறது ஒவ்வொரு ஓமையும் ஆணவத்துக்கு நாலஞ்சு ஓமைகள் இருக்கா ஒவ்வொரு ஓமையும் ஒவ்வொரு நோக்கில ஒவ்வொரு வியூ ஆணவத்தினுடைய ஒரு அம்சத்தை ஒரு பண்பினை வெளிப்படுத்துவதற்காக அந்த ஓமை ஆணவத்துக்கு இன்னொரு பண்பினை வெளிப்படுத்துவதற்காக இன்னொரு ஓமை அதே மாதிரிதான் கண்மத்துக்கு பல ஓமைகள் மாயக்கு பல ஓமைகள் உயிருக்கு இறைவனுக்கு ஒவ்வொருக்கும் பல ஓமைகள் இதன் மூலம் முப்பொருளுடைய பல்வேறு இயல்புகள் நமக்கு புலப்படுத்தப்படுகின்றன பல்வேறு இயல்புகளை தொகுத்து சொல்லிட்டு போகல இந்த மூமையினால இந்த பண்பு விளக்கப்படுகிறது என்று எடுத்து சொல்கிறார்கள் அதான் நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் சொன்னேன் எதனால ஆணவத்துக்கு திருவிழ சொன்னாங்க ஓமை எதனால அதே ஆணவத்துக்கு படகு சொன்னாங்க ஏன் மாணவன் சொன்னாங்க ஏன் பிறகு சொன்னாங்க அந்த காரணத்தை எடுத்து எடுத்து சொல்றாங்க இதே மாதிரி சிவத்துக்கு ஏன் ஒவ்வொரு மொழி சொன்னாங்க உயிருக்கு ஏன் மொழி சொன்னாங்க எங்க சொல்லியிருக்கு எந்த சாஸ்திரத்திற்கு எதுக்கு காட்டணும்ல உரை எழுதும் போது அதுதான் நஷ்டாமூர்த்திகள் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாரு உடனே தெரியல சார் மொழிகள் ஆமா இது சொல்லியிருக்கு இந்த பாட்டை சொல்லிட்டு சட்டம் ஞாபகம் மொழிகள் எங்க சொல்லியிருக்குது நினைக்கிறாரு சிவபெருமானுக்கு சூரியன் ஓமை சொல்லப்படும் உண்மை விளக்கத்தில் கூட பார்த்தோம் சூரியன் எப்படி கண்ணுக்கு காட்டுவானோ உயிராக உனக்கு உயிராகி உனக்கு நாம உனக்கு ஓம்னு சிவன் சொன்னார் ஆக சூரியன் அப்படின்னு சொன்னோடனே ஆக இந்த சிவத்துக்கு தான் ஓமைன்னு நினைப்போம் ஆனா அதே சூரியன் உயிருக்கும் ஓமையாக சொல்லப்பட்டுள்ளது சிவத்துக்கு சொன்ன சிவத்துக்கு ஓமையாக சொன்ன சூரியனை உயிருக்கு ஓமையாக சொல்லலாமா என்று ஐயப்பாடு வருது இல்லையா சிவத்துக்கு ஓமையாக சொன்னதுக்கு என்ன காரணம் அது அங்க போயிட்டுருவார் ஞானாத்தியர் அதே சூரியனையே உயிர் பூமின்னு சொன்னார்கள் அதுக்கு இந்த காரணம் குறிப்பிடுவார்கள் என்ன உயிருக்கு எதற்கு சூரியன் ஓம சொல்லியிருக்கு அப்படி சொல்லி நீங்க யாரும் கேட்கலைய சொன்னா சொல்லிட்டு போது அப்படின்னு கேட்கலாம் அதாவது பதினோராம் புத்தகத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இடத்துல பொன்வாழ் முன் பொன்மூவி பொன்வாழ் அப்படின்னு தொடங்கும் பொன்வாழ் நம்ம பதினோருக்கு இருக்கிற சில வெண்பாக்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் தேடும்போது கிடைக்கும் பொன் வாழ் தொடக்கம் பொன் வாழ் சொல்றது சூரியன் அந்த சூரியனுடைய மேகம் மறைப்பது போல சூரியன் போல உயிர் அந்த சூரியனை மேகம் மறைப்பது போல ஆணவமா அப்படி கொண்டு அப்படி அப்படி சொல்றாங்க வைகண்டார் சிவத்துக்கு சூரியனை சொல்வார்கள் ஆனா உயிருக்க சூரியனை சொன்ன ஒரு அற்புதம் அது நம்ம ஆசிரியர் கைகட்டாக தான் சொல்லியிருக்கிறார் ரொம்ப அருமை சிற்றுரை மூலமா முதல்ல நம்ம கேட்டு மாபாடி படிக்கிறேன் ஆகவே இப்படி பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்களுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஊமை சொன்னா என்ன நோக்கில சொல்றாங்க என்று தெளிவுபடுத்தி ஒரு பெரிய பொக்கிஷம் போன்ற செய்தியை நமக்கு தருவது சித்தாந்த பொருள் இப்படி பல சிறப்புகள் சித்தாந்த பொருளில் இருக்கின்றன அடுத்து அதிசய மாலை பக்குவம் சிறிதும் இல்லாமல் உலகியலிலே உழன்று வந்த தன்னை தில்லை பூத்த பெருமான் வலிந்து ஆட்கொண்டு தன் அடியார்களோடு சேர்த்து இப்படி பாசனைக்கும் சுகப்பேரும் தந்துவிட்டானே இது என்ன ஆச்சரியம் என்று சொல்கின்றார் இது திருவாசகத்திலுள்ள அதிசய பத்தை ஒன்று உள்ளது வைப்பு ஆடென்றும் ஆணிக்க துளி என்றும் மனத்திலே உருகாதே செப்பு நேர்முறை மடவிடனா தங்கள் திறத்திலே நைவையை ஒப்பிலாதன ஓமனி நிறந்தன ஒன்மலர் தாள் தந்து அப்பன் ஆண்டுதான் அழியலில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இதே மாதிரி அது அதிசய பத்து பத்து பாடல்கள் தான் இது நிறைய பாடல்கள் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு விதமான செய்தி உலக நிலையாமையையும் முக்கியனுடைய சிறப்பையும் எடுத்து சொல்லி நமக்கு தெரிவிக்கிற புதிதாக நிச்சயமாக அடுத்து நமச்சிவாய மாலை இது நமச்சிவாய மூர்த்திகள் மீது பெரும் பக்தியுடன் பாடப்பட்ட போத்திர நூல் அதுல சாத்திர கருத்துகளும் சொல்லப்பட்டுள்ளது சைவ சித்தாந்தத்தை வாழ்வியலில் பொருத்தி பார்க்கும்போது ஏற்படக்கூடிய முக்கியமான சந்தேகம் அதெல்லாம் சித்தாந்த சிகாமணி சொன்னதும் பார்க்கும் அது மாதிரி நமச்சிவாய மாலைன்னு சொல்லிவிட்டது என்னவென்றால் உலகில் எந்த செயலும் உயிர்களால் மட்டும் செய்யக்கூடிய செயல்கள் அல்ல யோகநான் செலுத்தி செய்யக்கூடிய செயல்தான் எல்லாம் சிவன் செயல் நினைக்கணும் உலகத்தில் நடக்கிற எல்லாமே சிவன் செயல் தானா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்றீங்க இப்போ உலகத்தில் நல்ல செயல்கள் மட்டுமா நடக்கின்றன தீய செயல்களும் நடக்கின்றனவே அவையும் சிவன் செய்யறா என்று கேட்டால் சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லுது ஆமா அவையும் சிவன் செய்யலாம் என்றால் சிவம் அனுமதிக்காமல் எந்த செயலையும் ஆன்மா செய்துவிட முடியாது உயிர் உயிராக இருந்து சிவம் செலுத்தாமல் உடனாக இருக்கின்றானே என்ன எதிர்த்தா சொல்றான் செலுத்தும் தன்மையால் உடனே பார்க்குறவங்க என்ன ஐயா சொன்ன மாதிரி பேரல் வகுப்பு முடிச்சுட்டு அங்கேருந்து நேரம் வரேன் பேரல் வகுப்பு சொன்னதை அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது அங்க சொன்னது அங்க சொன்னதுதான் இறைவன் கலப்பினால் உயிர்களோடு ஒன்றாயிருக்கிறான் பொருட்தன்மையால் வேறாயிருக்கிறான் பொருட்தன்மையா தான் வேற நம்ம கஷ்டப்படும் போது விட்டுட்டு வேலை ஓடுறதில்லை சொன்னோம் இல்லையா வண்டி ஓட்ட கதையில சொன்னோம் இல்லையா செலுத்தும் தன்மையால் உடனாயிருக்கிறான் அப்போ உடனாயிருந்தா நம்மளை செலுத்துறான் தான் உண்மை நிஜ செயல் செய்யும் போது அவன் நம்மளை செலுத்தான் செய்யறான் அப்போ உங்களுக்கு என்ன செலுத்தி நிஜ செயல் செய்ய வச்சுட்டு அப்புறம் நீ எவ்வளவு பெரிய தீவினை செய்திருக்கிறாய் வாய் உனக்கு இதான் இந்த வினைக்கு இதான் வினைப்படன்னு சொல்லி அதுக்கு துன்பத்தை ஊட்டினா என்ன நியாயம் என்று இப்படியே கேட்கின்றார் நம்ம மூன்றாவது குருமா செஞ்சாங்க வண்ணமிட்டு திருடுவார்கள் கண்ணமிட்டு திருடும் போது அந்த விடுவதற்கு கண்ணை போலும் அந்த திருடுவதற்கு ஏற்ற சூழலையும் திருடும் வரை தப்பிக்கா திருடி தப்பிக்கின்ற வரை அகப்பட்டுக் கொள்ளாமல் இருப்பதற்கான புறச்சூழல்கள் சந்தர்ப்ப சூழல் எல்லாத்தையும் உருவாக்கி அவன் அதை திருட வச்சுட்டு அப்புறம் நீ திருட்டு திருடா திருட்டு என்று தீவினை செய்திருக்கிறாய் உனக்கு துன்பம் நான் நான் துன்பத்தை ஓடுறேன் பெரியவர்களை நிந்தை செய்கின்றார்கள் ஏன் இறைவனையே நிந்திக்கின்றார்கள் கண்மேந்திரியனுடைய வாக்கையும் கொடுத்து அவன் அந்த ஆன்மாவையும் செலுத்தி நிந்தை செய்ய வச்சுட்டு அவன் பெரியவர்களை நிந்தித்தாய் இறைவனை நிந்தித்தாய் சொல்லி அவனுக்கு துன்பம் கொடுக்குறையே இது எப்படி நியாயமாகும் எல்லாம் உயிர் போயிடாங்க நீ தானே என்று கேட்கின்றார் கேட்டதற்கு மேல் விளக்கமும் தருகின்றார் என்னவென்றால் என்ன மேலுலகம் அந்த மேலுலகம் வேற எங்கேயும் கிடைக்காது மற்றவர்கள் கிடைக்கும் இறைவன் செலுத்தாமல் ஒரு திருடம் போனா இறைவன் செலுத்தாமல் எந்த ஒரு சமூக விரோத செயலையும் செய்பவர் இறைவன் செலுத்தாமல் இதை செய்திருப்பாரா அப்ப இறைவன் ஏன் செலுத்துகிறான் என்றால் ஒரு ஆன்மா தீவினை செய்ய முற்படும் போது அதை தடுத்து அதை செய்யக்கூடாது என்ற ஒரு நல்ல புத்தியை ஏற்படுத்த வாய்ப்பு இருந்தால் புத்திமதி சொல்லி அந்த தீவினை செய்ய முயல்பவனுக்கு புத்திமதி சொல்லி அவனை அந்த தீவினை செய்யாமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சுவாமி கண்டிப்பா உணர்த்துவார் அந்த மாதிரி சிலருக்கு நடக்கும் என்ன காலேஜ் என்ன போனோம் இப்படி நாலு நல்லவர்களை பார்த்தோம் நல்ல கருத்துக்களை கேட்டோம் நான் நினைச்சது தப்பு என்ன நினைக்கவே கூடாது அப்படின்னு இந்த தீவினை விட்டுருவான் அந்த உனக்குனா உணரக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்கு தீமை அப்படின்னு உனக்குனா உணரக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கு வேலைப்பா நான் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன் விட்டுருவோம் அப்படி எப்படி உனக்குனாலும் வந்து உணர மாட்டான் அது நினைக்க மாட்டேங்க செஞ்சே அவன் நிற்கிறான்னா அவன் வெளியில விட்டுருக்கா சுவாமி செய்ய விட்டுருக்காரு ஏன்னா இவர் சொல்லிட்டால்தான் செய்ய முடியும் எந்த செய்யும் எந்த ஆன்மாவும் தான் தானாக ஒரு செயலை செய்யாதவா நல்லா மனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி எந்த ஆன்மாவும் தானா ஒரு பொருளை அறியாது எந்த ஆன்மாவும் தானா ஒரு செயல செய்யாது சிவபெருமான் அறிவித்தால்தான் அதையும் சிவபெருமான் செலுத்தினால்தான் செய்யும் அப்போ ஒரு தீவினையை செய்யறானே அப்போ இவர் உடனிட்டு என்ன செய்யறார் செலுத்தத்தான் செய்யறார் ஏன் செலுத்துறாருனா இவனை பிற வழிகளில் உபதேசம் போன்ற பிற வழிகளிலோ நல்ல சார்புகளை கொடுப்பதன் மூலமாகவோ இவனை மாற்றுவது முடியாது தீவினை செய்யணும் ரொம்ப உறுதியா இருக்கிறான் சொல்லி அவன் செய்யட்டும்னு செலுத்திடுறான் ஏன்னா கடைசி காய்ச்சல் என்னன்னா உபதேசத்தால செலுத்துவது நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து இதை எதுவுமே செய்ய மாட்டானா அவன் செய்ய கருதிய தீவினையை செய்ய வைத்து அதுக்கு பலன் மூட்டுவதன் மூலம் திருத்துவதுதான் கடைசி வழி உலகீத கூட சொல்லுவாங்க சாம வேத தான கண்டம் அப்போ அந்த தீவினை செய்வதற்கு தெரிஞ்சுக்காம அதுக்கான விடைப்படாம ஊட்டிட வேண்டியதான முடிவு பண்ணிட்டான்னு இருக்கும் தெரியல அதை உயிர்களை அறியாமல் நாம செஞ்சுட்டோம் நாம நினைச்சத நாம செஞ்சுட்டோம் என்று நினைக்கின்றன தேவனுக்கு தெரியாமல் ஒரு தீவினை நடக்குமா தெரியாமல் நடக்கிறது தெரியாமல் நடக்கிறது பேச்சுக்கே அவசியம் இல்லை ஏன்னா எந்த செயலையும் செய்திக்கோனே அவன் தானே ஆகவே அவன் என்ன நாம என்ன செய்யணும் கவனிச்சுட்டு மட்டும் இருக்கக்கூடிய ஆளா இல்ல அது கவனிக்கவும் செய்யறான் அந்த எந்த ஒரு செயலையும் அவன் செலுத்தினாதான் செய்ய முடியும் செலுத்தவும் செய்கின்றான் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அப்ப தீவினை செய்யும் போது ஏன் செலுத்துறான் தடுக்காமட்டா இந்த தீவினை பற்று வேறு எந்த வழியிலும் நீங்கள் நீங்கள் ஓட தெரியவில்லை என்னுடைய பக்கம் ரொம்ப குறைவா இருக்குது அப்ப அந்த தீவினை செய்ய விட்டு அதற்கு பலனை ஊட்டுவதன் மூலமாகவே அதை பக்குவப்படுத்த வேண்டும் சொல்லி பலனை ஊட்டிவிட வேண்டியதுதான் என்று முடிவு பண்ணியே தீவினை செய்வர்களை அந்த வினையில் இறைவன் தருத்துகின்றான் என்று நமச்சிவாய் மாதிரி சொல்லுங்க திருட வீட்டுக்கு திருட போறோன்னே வேற வழியில கருத்தா கேட்க மாட்டாங்க திருடட்டும் இதற்கான பலனை அவனுக்கு கொடுப்போம் அப்படிதான் அந்த ஆன்மா திருந்த முடியும் அப்படின்னு முடிவு பண்றேன் சரிங்களா அந்த அன்மா திருந்த வேண்டியதான் இல்லைங்கிற இந்த ஆன்மா தெரிஞ்சவங்க இருக்க வேண்டி அவன் ஒரு வீட்டை போய் கொள்ளையடிக்கிறானே அந்த வீட்டுக்காக அவன் சொத்தெல்லாம் இறக்கணுமா அவன் சொத்தம் சொத்தெல்லாம் இழந்து அதுக்கப்புறம் அதனால அவன் தெரிஞ்சமா ஏன் அவன் திருந்தணும்னு சொல்லி நீங்க அவனை செலுத்துல செலுத்துறீங்க என் பர்ஸ் எல்லாம் திருட்டு போயிருக்கிறான் இதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாதிக்கப்பட்டவன் கேட்கிறான் என்னன்னா அவர் அவர்களுக்கும் தம் பொருளை இழக்க வேண்டும் என்ற கோவூல் இருந்திருக்கின்றது இல்லையா அப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டார் இந்த திருந்தனமுதுக்காக இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார் இன்னொருத்தருக்கும் அப்படி ஒரு வினைப்படலை அனுபவிக்கிற சூழல் இருந்திருக்கு ரெண்டுத்தையும் இணைச்சிட்டார் இந்த விளக்கம் எல்லாம் நம்ம இஸ்லாமிய பார்த்ததான் தெரியும் வைகண்ட தாத்தனை மட்டும் படிக்கும் போதுதான் தெரியாது எல்லாத்தையும் வந்து தாத்தன் சொல்ல முடியாது எல்லாம் சொன்னா ரொம்ப பெரிய ஓவரோட ஆயிரும் அதை படிச்சு வரணும் எவ்வளவு பெரிய ஒரு வாழ்வியல் பற்றி தெளிவு பாருங்க அவற்றை குழுவை போற்றுவதன் மூலம் இதை சொல்றான் குழுவை உருகி உருகி போற்றுவதை எல்லாம் நீங்கள் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் குருவே சிவம் என்று ஏன் நினைக்கக்கூடாது என்று அமையா கேட்கிறார் லிங்கத்தால் உச்சமனல் லிங்கம் எனலாம் கருணை சங்கமே சிவம் தானினல் ஆனாலும் அப்படிங்கிறார் ஒரு மணலான லிங்கத்தை செய்துவிட்டு அதை லிங்கம் என்றே வழிபடுகின்றோமே அப்ப மானுட சட்டை தாங்கி வந்திருக்கின்ற அப்ப குருநாதரை மானுட சட்டை தாங்கி வந்திருக்கிற சிவனை ஏன் நினைக்கக்கூடாது நீரே கடமறைவில் நீரணலாம் நீரணலாம் கருணை சீரே புதிய கருணை சித்தனர் ஆனாலோ ஒரு குடம் முழுக்க நீர் அந்த குடத்தையே நீர்னு சொல்றோம் குடம் முழுக்க தண்ணி இருந்தோம் அந்த குடத்தையே தண்ணிக்கிறோம் ஏ தண்ணி எடுத்துக்குவான் அப்படிங்கிறோம் அவன் தண்ணி இருக்கிற குடத்தை எடுத்துக்குவான் அந்த குடம்னு சொல்றது எதை குடிக்குது தண்ணீரை குடிக்குது அப்போ ஒரு குடம் முழுக்க தண்ணீர் நிரம்பிட்டுன்னா அந்த குடத்தையே தண்ணீர்னு சொல்லிடுறோமே அப்போ ஒரு ஆன்மா முழுக்க சிவம் இருக்கு அதை ஏன் நம்ம சிவம்னு சொல்லக்கூடாது ஏன் கருதக்கூடாது அதுதான் கேட்கிற பாயும் பரிவாய பாகன் எனலாம் பாயுவது எது குதிரை ஆனா என்ன சொல்றோம் ஐயாப்பா என்னவா பாயிரம் பாருன்னு அதை ஓட்டுறவன சொல்றோம் எப்படி தாவலாம் பாரு அப்படிங்கிறோம் நான் தாவு தாவலாங்கிறோன் அவியது எது குதிரை இல்லையா குதிரையின் செயலை அதை செலுத்துவோம் செயலாக சொல்கின்றோம் அதே போல குருவின் செயலை அந்த குருவோடு ஒன்றாக இருந்து செலுத்துகின்ற ஏன் சிவத்தின் செயலாக சொல்லக்கூடாது பாயும் பரிவாய பாகனிடலாம் கருணை ஏயும் உயிரதனை ஈசனிடல் ஆகாதோ அற்புதமா கேட்கிறார் கடைசியில் நமக்காக ஒரு பிரார்த்தனை இருக்கிறாங்க சிவநெறிங்கிற ஒரு சிறந்த நெறி இருக்கிறது சிவஞானங்கிற பெரிய பேர் இருக்கின்றது சிவபோகங்கிற அருமையான ஒரு செல்வம் காத்திருக்கிற உயிர்களுக்கெல்லாம் ஆனால் உயிர்கள் அதை உணராமல் அந்த பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளாமல் அதற்கான வழிபாட்டுகளே வழிபாட்டு நெறிகளை கடுமையாக ஈடுபடாமல் உலக போகத்தையே நாடி நிற்கின்றார்களே அந்த உயிர்களை நான் நம்ம குறைக்கொள்ள வேண்டாம் இந்த உயிர்களுக்கு என்ன பக்குவம் வரல இது எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி எவ்வளவு அளவற்ற சக்தி உடையவன் மனுஷாமூர்த்தியில கேட்கிறார் அதுவே மனுஷமாரி போனாலே நீர் கொஞ்சம் திருவுள்ளம் பற்றினார் அந்த போகத்தையே நாடி இருக்கின்ற உயிர்களை எல்லாம் உன் பாதத்தை நாடுபடி செய்யக்கூடாதா என்று கேட்கின்றார் பாருங்க அவர் அருள் பெற்று விட்டார் மனுஷாமூர்த்தி அருள் குருநாதர் சிவமுத்தர் ஆகிட்டார் மற்றவங்க இப்படி இருக்கீங்களா அப்படின்னு மற்றவர்களை பார்த்து கொலை சொல்லலாம் ஆனா அப்படி சொல்லல மற்றொருக்காக பொருளாதார விண்ணப்பிக்கின்றார் என்னை உயர்பட்ட மாதிரி நீங்கள் நினைத்தால் மற்றவர்களையும் உயர்பட முடியாத பாருங்க கையை பிறவிய பெற்றோம் உலக போகத்தே நாடிட்டு இருக்கிறான் உன் திருவடியை நாடுபடி செய்தால் உனக்கு என்ன குறைந்து விட போகிறது இருக்கிறேன் எவ்வளவு அற்புதமான வேண்டுதல் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சாத்திரமா அந்த சிறப்புகளை நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கிறான் நிறைய நமச்சிவாய மாலை அதுக்கப்புறம் பஞ்சாத்திர பகவடி தசகாரி நூல் பிரவணமூர்த்திகளுடைய பத்து நூறு முடிந்துவிட்டன அப்புறம் சுவாமிநாத தேசிகளுடைய தசகாரியம் தட்சாமூர்த்தி தேசிகர் தசகாரியம் செய்தார் பிரவண தேசிகளும் செய்தார் பிரவண தேசிகளுக்கு செய்து விரிவான நூல் சுவாமிநாத தேசிகர் செய்தது சுருக்கமான நூல் தான் ஆனால் சின்ன சின்ன சொற்களை எடுத்துக்கொண்டு சின்ன சின்ன சொற்களை வைத்துக்கொண்டு சைவ சித்தாந்த கருத்துக்களை அருமையாக விளக்குவது இதற்கே உரிய தனித்த அருளியது சில சொற்கள் பெரிய பெரிய பொருளை விளக்கிடுவார் சில சொற்கள்ல ஐந்து அவற்றை நம்ம நேர்மோ பேச்சு வகுப்பு பயின்றவர்களுக்கு தெரியும் போன வருஷம் இப்ப வந்து சுயாமபதம் கேட்டவங்களுக்கும் தெரியும் நாலஞ்சு இருக்கிற ஐந்து அவற்றை படிச்சிருக்கோம் கனவு கனவு உறக்கம் உறக்கம் உயிர்படங்கள் ஐந்தாவது ஜாக்கிரம் சொப்பனம் சுருத்தி துரியம் துரியாதி இந்த ஐந்து அவத்தைகள் இவை நம்ம பிறவியில வாழும்போது நம்ம அன்றாடம் அந்த ஐந்தவத்தையோட அடைகிறோம் இல்லையா கண்டார் என்ற குருநாதர் வந்து ஆட்கொள்ளும் போது அப்பமும் இந்த ஐந்தவத்தை நடக்குமா ஆனா அது தூய்மையான ஐந்தவத்தைகள் இந்த ஐந்தவத்தைக்கும் அந்த என்ன வேறுபாடு இதே பேர் தான் கனவு கனவு உறக்கம் பேருக்கும் உயிர்ப்பனவு தான் இங்க நாம உடல் கருவிகளை விடுகின்றோம் ஒவ்வொரு அவத்தையும் விட்டு விட்டு ஆணவ அறியாமை கூட நடக்கிறோம் அந்த குருநாதர் வந்து ஆட்கொள்ளும் போது அப்பமும் உடற்கருவிகளை ஆன்மா விடுகின்றது விட்டு ஆணவ உலகத்தில் நடந்ததில்லை திருவருளில் திருவருளில் அதுதான் வித்தியாசம் பலவிகளை விடுதல் என்பது ரெண்டுத்துக்கும் ஒண்ணு விட்டு எதை சாகின்றது அந்த இடத்துல வேறுபாடு இல்லையா என்ன பண்றான் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கான் படிச்சுட்டு இருக்கும் போதே உனக்கு பலவித பல பலவித சிந்தனைகள் பலவித நாட்டங்கள் இல்லையா போர்ஸே பாதியில் விட்டுட்டு டிஸ்கண்டியூ பண்ணிட்டு எங்களோ எங்கேயோ சுத்த இன்னொருத்தன் அந்த படிப்பை கல்லூரியில் அந்த கோர்ஸை நல்ல விதமாக படித்து செம்மையாக முடிச்சுட்டு அவனும் வேலை விட்டு வெளியே தான் போகிறான் அவன் அங்கே செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதை விட உயர்வான ஒரு பணிக்கு போகின்றான் அதே மாதிரி நாம வந்து இந்த கருவிகளை விட்டு விட்டு ஆணவங்களை அறியாமல் நடந்துக்கிறோம் திரும்ப கல்விகளுக்கு வந்துடும் வச்சுக்கோங்க இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா முக்கிய நிலையிலே அஞ்சு வருஷம் அடைகின்றார்கள் அப்போது கல்விகளை விட்டுவிட்டு திருவருளையே அடைகின்றார்கள் இந்த கல்வி தேவையில்லை எனக்கு காட்ட வேண்டியதெல்லாம் திருவருளை நேரடியாக காட்டும் இந்த கல்விகள் வழியாகவும் இவ்வளவு நாள் திருவருள் தான் காட்டுச்சு ஆனா இந்த திருவருள் தன்னை மறைத்து கொண்டு காட்டியது இப்போ அது வெளிப்பட்டு விட்டது ஆகவே இந்த திருவருளை எனக்கு எல்லாத்தையும் காட்டும் என்ன எல்லாத்தையும் என்ன எல்லாத்தையும் சிவத்தை காட்டும் அந்த சிவத்தை அறிந்தாலே எனக்கு போதுமானது வேற மட்டும் வேண்டாம் என்று சொல்லி திருவருளை சார்ந்து வருகிறது அதான் நின் மல ஐந்தவத்தை சொல்லுவாங்க கருவியை விடுது ஆனா மலத்துல அழுந்த அருள் அழுந்தது அதனால நின்மல ஐந்தவத்தை அப்போ அந்த அடைமொழியை நம்ம கொடுக்கணும் வருமான நனவு கனவு சொன்னோம்னா நாம அன்றாட அனுபவி அனுபவிக்கிற நனவு கனவு நட்டுவோம் நின்மல நனவு நின்மல கனவு நின்மல உறக்கம் மின்மல வேறுவக்கம் மின்மல விழிப்புணர்ந்தார் இந்த இந்த ஐந்து அவதிகளில் மின்மல ஐந்து சொல்லுவாங்க இதை நம்ம சுவாமிகள் உரையில படிக்கிறோம் நூல்ல கூட நேரடியா பார்க்கறதுக்கு வாய்ப்பு குறைவுதான் அப்படி ஒரு குறிப்பா காட்டுவாங்க நூல்ல அவ்வளவுதான் சுவாமி உரையில தான் அதை இதைத்தான் குறிப்பா காட்டினாங்கன்னு சொல்லுவாங்க இந்த நிர்மல ஐந்தவத்தைகள் ஒவ்வொன்றுக்கும் வரையறை தருகின்றது சுவாமிநாதனுக்கு தசகாரியம் நிர்மல நடவுனா அது என்ன மாதிரி நிலை நிர்மல கனவுனா என்ன சொல்ல முடியாது சொல்ல முடியாத அரிய விஷயம் யாராலையும் சொல்ல முடியாது சுவாமிநாதேஸ்வரி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க அவ்வளவு அரிய விஷயத்தை நான் முதலே சொன்ன மாதிரி எப்படி சொல்லியிருக்காங்க ஓரிரு சொற்களை சொல்லியிருக்கிறாங்க ஓரிரு சொற்களை நிர்மல நனவு நிர்மல கனவு மின்மர உறக்கம் மின்மர துரியம் மின்மர புரியாது இந்த அனைத்தையும் வரையறை ஓரிரு சொற்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் இது சாமிநாத தேசிகர் தசரா சொல்லி கணிச்சிடம் இன்னும் பல அரிய விளக்கங்கள்லாம் தந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லக்கூடிய பா பாணியே வேறு ஒரு புதிய வழிமுறையை கல்யாணம் சொல்வார் அது ரொம்ப அருமையா இருக்கும் அப்புறம் பதினான்காவது பண்டார சாத்திரம் வேறூர் வேலப்ப தேசிகர் அவர்கள் அறிவிச்சிருக்க பஞ்சாகர பகவல் பேரூர் வேலப்பிரதேசிங்க இருக்கும் குரு பூஜையும் நம்ம பேரூர் மடத்துல இருக்கும் கொண்டாடப்படும் திருவாரூர் கிளை மடம் பேரூர் இருக்கின்றது அல்லவா அங்கே நேர்முக பேசுமணி நடந்திருக்கு அங்கே வழிபோரம் வந்திருக்கின்றார்கள் அங்கே பேரூர் வேலப்பிரதேசி குருமூர் தான் அங்கே குரு பூஜை நடக்கும் அப்போது அவர் இயற்றிய பஞ்சாகர பகவருடைய சம்பந்தமான சொற்பொழிவு நடக்கும் பஞ்சாகர பகருடைய இந்த நிர்மல ஐந்தவத்தைகள் தான் விளக்கமா சொல்லப்பட்டுள்ளன இப்பதான் சொன்ன மாதிரி நல்லதா என்னோட கனவு என்னோட கனவு இவ பற்றியோட கண்ணா உங்க ஒவ்வொரு நிலையிலும் அஞ்சு எடுத்து அந்த அம்மா நினைக்குவோம் பஞ்சாபத்தில் நினைக்கும் நிம்மட கனவுல இருந்து பஞ்சாபத்தை நினைச்சு நிம்மட கனவு போயிடும் அங்கிருந்து பஞ்சாபத்தில் நினைச்சு நிம்மட கடைசியில நின்மட குரியாதீனம் வந்து பாருங்க அதான் முடிவான மூர்த்தி அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஆக இந்த பஞ்சாக்கிர பொருள் இந்த அளவில் பதினான்கு பஞ்சாப சாதனைகளை பற்றியும் ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்க வேண்டும் அது பண்டார சாதனங்கள் அறிமுகம் என்ற சிந்தனை புத்திவிட்டது அடுத்த திருமுறைகளில் செய்வது என்று பொருள் கொடுத்திருக்கிறார்கள் இது எதற்காக என்று சொன்னால் நம்ம இவ்வளவு காலம் திருவருளால் நல்லா முயன்று பிரயாசப்பட்டு நம்ம படிச்ச இந்த சைவ சித்தாந்தம்னா தேவார திருவாசக திருமொழிகளில் உள்ளீடான கருத்தாக இருக்கின்றது என்பதை உணர்வதற்கு தான் தேவார திருவாசக கருத்துனா சைவ சைவ சித்தாந்த உணர்வோடுதான் நம் சமயாச்சாரியர்கள் திருமுறைகளை பாடியுள்ளார்கள் முதலாவதாக ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை எடுத்துக் கொள்வோம் மலைச்சோர் ஆட்சி அப்படியே மிகழ்கின்றது திரு முதுகுன்றம் இதெல்லாம் கேள்விப்பட்டதுதான் அந்த பக்கத்துல தான் இருக்கு திருமணம் உத்தரம் விருத்தம் என்றால் முதுமை பாலன் தருணன் விருத்தன் சொல்றேன் பாலன்னா சிறுவன் தருணன்னா இளைஞன் விருத்தன்னா முதிய வயது முதிர்ந்தவன் முதுமை விருத்தம் அச்சரம் என்றால் மலை அசையாதது மலை வேங்கடாச்சரம் கணிகை மலை கணிகாச்சரம் அருணமலை அருணாச்சரம் வருகின்றவரை முதுமையான மழை விசாரம் பழமலை முதுமை தான் பழமைன்னு சொல்லப்படுது பழமலை முதுகுன்றம் திரு முதுகுன்றம் பதிகத்திலே ஞானசம்பந்த பெருமான் விளையாததோர் பரிசீல்வரு பசுபாச வேதனை உன் தலையாயின தவிர வரு தலைவன் என்று தொடங்குகின்றார் ஒரு பாடல் இதுல பாருங்க சைவ சித்தாந்த சொல்லாட்சி பசுபாசம் பசுபாசம் சேர்த்தே சொல்லணும் பசுபாசம் அடுத்து வேதனை அடுத்து ஒன்கலை ஆயின தவிர வரு தலைவன் ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல்ல பசுபாசம் சொல்றாரு பசுபாசம் என்றால் இது ஒரு வேற்றுமை தொகையாக போடலாம் பசுவின் அறிவை மறைத்திருக்கும் பாசம் அல்லது எப்படி போடலாம் உயிரை பசு என்ற நிலையில் வைத்திருக்கும் பாசம் உயிருக்கு ஏன் பசுங்கிற பேர் வந்தது உயிருக்குற பேர் இருக்கு ஆன்மாங்கிற பேர் இருக்கு போதாதா ஆஹ் பசுங்கிற பேர் ஏன் வந்தது கட்டுண்டு இருக்கிறதுனால எதாவது கட்டுண்டது ஆணவ மனத்தா அதுக்கு இன்னொரு பேர் பசுத்துவம் பசுத்துவத்தால் கட்டுண்டதால் தான் உயிருக்கே பசுன்னு பேர் வந்தது அது சித்தியால பசுத்துவம் உடையனாகி பசுவன நிற்கும் ஆன்மா பசுத்துவம் தான் அவனுக்கு பசுன்னு பேர் வந்ததுன்னே சொல்றாரு பாரு பசுத்துவங்கிறது எஸ்பி இன்னொரு பெயர் அவ்வளவுதான் ஆணவம் என்பதற்கு இன்னொரு பெயர் இல்லையா சிவானின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் சிவானி பரியாய நாமம் என்று வடமொழி சொல்வார்கள் பரியாய நாமம் இன்னொரு பெயர் பரியாய நாமம்னா எனது பரியாய நாமம்னா இன்னொரு பெயர் ஆகவே அந்த ஆணவ மரத்துக்கு இன்னொரு பெயர் பசுத்துவம் பசுத்துவமாகிய ஆணவ மரத்தை சார்ந்திருப்பதால் தான் பசுன்னு பெயர் ஆகவே உயிரை பசு என்ற நிலையில் வைக்கின்ற மரம் இந்த ஆணவ மரம் தான் அதனால இந்த ஆணவ மரத்தை பசுபாசம் என்பார்கள் வல்லோரும் பானையின் பசுபாசம் அழுத்தவழி ஆகவே பசுபாசம் ஆணவ மரத்தை குறிப்பிட்டால் வேதனை வேதனைனா இன்பம் துன்பம் அடிக்கடி இந்த வகுப்பு நம்ம பார்த்திருக்கோம் வேதனைனா நம்ம துன்பமே வழக்கில் வழங்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது வேதனை என்பது இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் பொய்க்கக்கூடிய பொதுவான பெயர் சுகவாசம் இருக்கிறது ஆணவம் மரம் வேதனைகள் இப்ப துன்பம் அதான கர்ம மரம் வைகண்டாட்ட வினை ஏதுன்னு கேட்டார் வைகண்டார் என்ன சொன்னார் நீயான சுகதுக்கம் அதான் வினைனார் புரியா வினை என்று பொருள் துப்பம்னா என்ன சுகம்னா இன்பம் துக்கம்னா என்ன துன்பம் அந்த இன்ப துன்பம் சுக துன்பம் அதுதான் வேதனை என்று குறிப்பிட்டார் கண்மமரம் மரம் வேதனைனா இன்ப துன்பம் கண்மமரம் மரம் ஆகவே இளைய மாசம் வேதனை ஒன் தலை ஒன் தலை சொல்றது மாயை அதையும் சொன்ன அதுக்கு ஒன் தலைன்னு உயர்வான அடைமொழி கொடுக்குறாங்க ஒன்னுன்னா என்னன்னா அறிவுமயமான தலைன்னு இருக்கும் மாயை வந்து மூன்று மலங்களுள் ஒன்று மூன்று தலைகளுள் ஒன்று என்றாலும் முக்தி அடைகின்ற வரை இந்த மாயையில் உள்ள தத்துவ கருவிகள் தான் உயிருக்கு ஒரு சித்தறிவு விளக்கத்துக்காக துணை செய்கின்றன ஆகவே இந்த மாயை கலையாக இருந்தாலும் இது ஒன் தலைன்னு சொல்லக்கூடிய எவ்வளவு நுட்பமான கருது வாங்க ஒன் தலை மாயையும் நம்ம செய்யணும் அதே சமயத்தில் மாயை என்ன பண்றது நமக்கு முக்தி அடைந்த வரைக்கும் சூரியனுடைய வர்ற வரைக்கும் அந்த கைவிடத்து துணை செய்யற மாதிரி இந்த ஆணவம் அந்த அறியாமல் இருந்து கொஞ்சம் தப்பிச்சு நம்ம வழிபாடுதான் செய்வதற்கு இந்த மாயா கருவிகள் தான் உதவிட்டன ஆகவே ஒன் தலைன்னு பாராட்டி கொண்டார் எவ்வளவு அருமையான ஒரு விளக்கம் பாருங்கள் இந்த மூன்றுமே அனாதீனர் விளையாததோர் பரிசு என்றால் புகன்றாத முறைமை பரிசுனா என்ன பரிசுனா போட்டி ஜெயிச்சா கொடுக்கணும் அந்த பரிசு வேற இல்லையா ஈனே பரிசு ஏதோ எம்பாவா அந்த பரிசு பரிசுனா என்ன ஒரு முறை புகன்றாத ஒரு காலத்தில் புகன்றாதது என்ற முறைப்படி உள்ளவை இந்த மூன்று பாசங்களும் அனாதி போல் அனாதி பதிகினை போல் பசுபாசமானது பாசமானது தானே அதனால பசுபாசமாகிய ஆணவம் வேதனையாகிய கண்மம் அதுக்கப்புறம் என்னது ஒன்றலையாகிய மாயை மூன்று பாசமும் அனாதி இந்த அனாதி பாசத்தை தீர்க்கக்கூடிய தலைவன் திருமுதுகுன்ற பெருமாங்கிறார் அந்த தலைவன் தான் பதி தலைவன் பதி பெறப்பட்டது இந்த பசுபாசம் வேதனை ஒன் தலைவனால பாசம் பெறப்பட்டது பசுவாகிய உயிர் பெறப்படையே இந்த பாசம் யாரை பிடிச்சிருக்கு இந்த தலைவன் இந்த பாசத்தை போக்கி யாருக்கு அருள் செய்யறான் அதை உள்ளடங்கிட்டுல அதான் உயிர் முப்பொருளை இவ்வளவு அற்புதமா ஞானத்தம் வந்த பெருமான் குறிப்பிடுகின்ற திருவது போன்ற பதிவம் விளையாதலோர் பரிசில்வது பசுவாச வேதனை விளையாதலோர் பரிசு எழுதிக்கோங்க திருவது போன்ற பதிவுல பாத்திரலாம் அப்புறம் நீ குரு பூஜை அப்பர் சுவாமிகள் அது சொல்ல அவர் சொல்லலாம் தலைவர் ஞானசம்பந்த பெருமான் மூவருமாகி இருவருமாகி முதல்வனுமாய் நின்ற மூர்த்தி மூவருமாகி இருவருமாகி முதல்வனுமாய் நின்ற மூர்த்தி மும்மூர்த்திகளாக கடந்த அவரோடு கலந்து கொண்டிருக்கிறார் சிவம் சக்தியிலே இரண்டாம் இருக்கிறார் இல்லையா முதல்வனாக முதல்வனாகவும் இருக்கிறார் எல்லாருக்கும் முதல்வனாக மூவருமாகி இருவருமாகி இது திரு பேரு பெருந்துரை வரக்கூடிய தேவாரம் ஞானசம்பந்த தேவாரம் திரு பேரு பேரு பெருந்து மூவருமாகி இருவருமாகி முதல்வருமாய் என்ற மூர்த்தி பாவங்கள் தீர்தர நன்வினை நல்கி பாவங்கள் மும்மூர்த்திகளாகவும் இருக்கிறான் சிவம் சக்தி ரெண்டாவும் இருக்கிறான் இப்படிப்பட்ட பெருமான் நமக்கு என்ன கொடுக்கிறார் நல்வினை கொடுக்கிறார் எப்படிப்பட்ட நல்வினை நம்ம பாவங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய நல்வினை கொடுக்கிறார் ரொம்ப அற்புதமான விஷயம் ஏன்னா சைவ சித்தாந்தத்துல இருவினை கோட்பாடு நேற்று முழுக்க பார்த்துக்கிறோம் அது ஒரு செய்தி அந்த எவ்வளவுதான் பார்த்தாலும் ஏதாவது ரெண்டு செய்தி விசாரிக்கலாம் செய்யும் என்னவென்றால் நான் வந்து ஒரு பெரிய தீவினை செஞ்சுட்டேன் செய்யக்கூடாதுதான் செஞ்சு தொலைஞ்சிட்டேன் பொங்கல் அதுதான் நடந்து போச்சு அதுக்கு பரிகாரமா ஒரு பெரிய நன்மையை செஞ்சிடும் எனக்கு நம்பினின் பயன் எனக்கு வேண்டாம் அந்த தீவினையால் எனக்கு துன்பம் வந்தால் போதும் இந்த தான் நான் எந்த பயனும் எதிர்பார்க்கிறேன் அந்த தீவினையினால் வரக்கூடிய துன்பத்தை இந்த நல்வினையினால் இந்த நல்வினை செஞ்ச புண்ணியம் தடுக்கிறோம் போகிறான் என்றால் உமாவிஸ்வன் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு அன்மா செய்த நல்வினைக்கும் ஒரு அன்மா செய்த தீவினைக்கும் பயன்கள் உண்டு பயனால் இன்னொரு பயன் கெடாது வினை வந்து மனம் வாக்கு காயம் மூன்றாலும் செய்யப்படுவது ஒரு வினையின் பய பயன் இன்னொரு வினையின் இன்னொரு வினையினால் கெடாதுன்னு சொல்றேன் உற்ற தொழில் நினைவு உரையின் தொழில்லாம் உடம்பால் செய்யப்படுவது நினைவுனா மனசால நினைக்கப்படுவது உரைனா வாக்கால் சொல்லப்படுவது மனம் வாக்கு காயாலாம் தொழில் உரை நினைவுனாரு மூன்றாலும் வினை செய்யப்படுது தொழிலாலும் வினை செய்யப்படுது உரையாளம் செய்யப்படுகிறது நினைவாளம் செய்யப்படுகிறது குற்ற தொழில் நினைவு குற்ற தொழில் நினைவு உரையில் இருவினையும் உழவாம் வாக்காளர் நடுநிலை தீவினை மனசாளர் நடுநிலை தீவினை உடம்பாளர் நடுநிலை தீவினை இருவினையும் உழவாம் ஒன்று ஒன்றால் அழியாது ஒரு வினையின் பயன் மற்றொரு வினையினால் அழியாது நல்ல நல்வினை செஞ்சான் ஆனா பெரிய தீவினை செஞ்சுட்டான் அதனால அந்த நல்வினையின் பயனே அவனுக்கு கிடைக்காது ஏன்னா இப்படிப்பட்ட தீவினை செஞ்சுட்டான் அப்படின்னா தீவினை செய்ததற்கு அவனுக்கு துன்பம் உண்டு அதுக்காக அவன் செய்த நல்வினையின் பயன் அவனுக்கு வராமல் இருக்காரு அதே மாதிரி நல்வினை செஞ்சதுனால வரக்கூடிய பயன் வந்து அந்த பயன் வருமோ ஒழிய அதுக்காக இன்னொரு தீவினையின் பயனை வரவிடாம அந்த நல்வினையால என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது நல்வினை தீவினைக்கு இதுதான் இயல்பு என்று நம்ம சாத்திரங்கள் தெளிவாக சொல்கின்றன இந்த செய்தியை வெளிப்படையா சொல்வது சிவபிரகாசம் தான் ஒவ்வொரு சாத்திரம் தான் நம்ம ஒவ்வொரு செய்தி கிடைக்கும் அது உலக செய்வினை உலக நல்வினைக்கு தான் அப்படி சொல்லப்படுது சிவ நல்வினை என்று சொல்லக்கூடிய சிவபுண்ணியங்களை செய்தால் அது நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கிவிடும் இந்த பிறவிக்கு அனுபவிப்பதற்குன்னு சில பாவ துன்பங்கள் நமக்கு இருக்கலாம் போன பிறவியில செய்த பாவத்துக்கு இந்த பிறவியில அனுபவிக்கணும்னா அந்த துன்பங்கள் வரதான் செய்யும் ஆனால் அவற்றின் வேகத்தையும் சிவபுண்ணியங்கள் குறைக்கும் அவற்றால் நாம் பெரிதும் பாதிக்கப்படாமல் தனக்கு வந்து தலைப்பாட போச்சு என்று சொல்வார்களோ மழை போல் வந்தது பனி போல் போனது சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனுடைய தாக்கத்தை அதனுடைய வேகத்தை குறைத்து நம்மை வந்து பாதுகாப்பாக வைப்போம் சொல்ல முடியும் இந்த பிறவிக்குள்ள இருந்த சஞ்சிதமா இருக்குது நம்ம பாவம் அந்த பாவம் சஞ்சிதமா இருக்கிற பாவம் எந்த பிறவிலையும் வந்து தாக்கலாம் அப்படின்னா எந்த பிறவியும் வந்து தாக்காதவாறு விடுவாங்க ஆகவே இங்க சொன்ன நல்வினை சிவ புண்ணியம் ஏன்னா அதுதான் பாவத்தை போக்கும் வலிமை உடையது என்ன சிவபிரகாசம் தெளிவா சொல்லிடுறேன் இல்லையா புண்ணியத்தினுடைய பயணம் பாவத்தினுடைய பயனும் ஒன்னால ஒண்ணு கேன்சர் ஆகாது சிவபிரகாசம் சொல்லிடுது அப்ப இப்ப சொல்லியிருக்காரு பாவங்கள் தீர்தர நல்வினை நல்வினு சொல்லி தர வேணாம் இந்த நல்வினை இந்த நல்வினை சிவ நல்வினை சிவபுண்ணியம் பாவங்கள் தீர்வதற்காக ஒதுக்கப்பட்டது காலையில காலச்சந்தி போய் கோயில வழிபட்டா அதனால பல பாவங்கள் நீங்கும் சாயுதேஸ்வரி வழிபட்டா அதனால பல பாவங்கள் நீங்கும் பிரதோஷராஜ் வழிபட்டாலும் அப்படிதான் சிவராத்திரி போன்ற புண்ணிய காலங்களை கேட்கவே வேண்டாம் எத்தனையோ வினைகளிலிருந்து நம்ம உயரலாம் அது மாதிரி திருமுறை ஓதுவதன் மூலம் சாப்பிட சிந்திப்பதன் மூலம் அதான் எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த சிவ புண்ணியத்தெல்லாம் சுவாமி தான் ஆகவங்களை காட்டியிருக்காரு அதை பெரியவர்கள் எடுத்து சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சிவபுண்ணியம் சரி கிரி யோகம் நாமளா கண்டுபிடிச்சது சுவாமி சொன்னதுதான் அவர் தான் இந்த சிவபுண்ணியம் நமக்கு தந்திருக்காரு ஏன்னா நம்ம பாவங்களை நீ நீக்குவதற்காக அது சொன்னது பரமாச்சாரியே நமக்கு சொல்றாரு பாவங்கள் தீர்தர நல்வினை நல்வி சாபம் தாம்பிய மால் வரை கொண்டு தன்மதில் மூன்றும் எரித்த இது முப்பரம் எரித்த தன்மதில் மூன்றும் எரித்த தேவர்கள் தேவர் எம்பெருமானார் தீதில் பெருந்துரையாரே தேவர்கள் தேவர் எம்பெருமானார் தீதில் பெருந்துரையாரே அடுத்து அப்பர் பெருமான் அதாவது இறைவன் எல்லா பொருளையும் ஒன்றாக கலந்திருக்கின்றான் ஆனால் பொருட்தன்மையால் வேறாக இருக்கிறான் இறைவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான் பொருட்தன்மையால் வேறாக இருக்கிறான் தனித்தனி பாடல்கள் பாடி ஒரு பாடலினால் இறைவன் எல்லா பொருளோடும் கலப்பினால் ஒன்றாக இருப்பதை காட்டுகிறார் இன்னொரு பாட்டு பாடி எல்லா பொருள் பொருட்தன்மையால் வேறாக இருப்பதையும் உணர்கிறார் இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த திருத்தாண்டகத்திலே இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய நீங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி தொடங்கி எப்படி முடிக்கிறாரு முன் தலையடிகள் நின்றவாறே முன் தலையடிகள் எப்படி இருக்காது தெரியுமா இரு நிலனாய் இரு நிலனா என்ன ரெண்டு நிலமா இரு என்பது பெருமை என்ற பொருளுடைய குறிச்சொல் இதுனா ரெண்டு பொருள் இருக்கு பெரிய பொருள் இருக்கு இடம் நோக்கி நம்ம பொருள் வரும் இரண்டு நிலநாய் பெரிய நிலநாய் பெரிய நிலநாய் இருக்கிறாம பெரிய நிலத்துல ஒன்றாக கலந்துருக்கிறார் இல்லையா ஆகி தீயோடு ஒன்றாக கலந்துருக்கிறார் நீரும் ஆகி நீரோடு ஒன்றாக கலந்துருக்கிறார் இயமான நாய் இயமானத்துக்கு உயிர் நீரோடு ஒன்றாக கலந்துருக்கிறார் எரியும் காற்றுமாகி நெருப்பு காற்றோடு அப்படிதான் ஒன்றாக கலந்துருக்கிறார் அருணிலே லிங்கதான் ஞாயிறாகி சூரிய சந்திரனுடன் ஒன்றா கலந்துக்கிறார் ஆகாசமாய் ஆகாசத்தோடும் ஒன்றா கலந்துருக்கிறார் எல்லாத்தோடும் சுவாமி இந்த பொருள்களாக மாறிவிட்டார்னு அர்த்தம் இல்ல என்ன மண் வந்து பானையா ஆகியது அந்த மாதிரி இல்லை இவற்றோடு கலந்துருக்கிறார் வானாகி மண்ணாகினா சுவாமி வானமாவும் ஆகல மண்ணாவும் ஆகல அவற்றோடு ஒன்றா கலந்துருக்கிறார் வானம் வேற சுவாமி வேற பிரிக்க முடியாதபடி வானத்தோடு கலந்துருக்காரு அதனாலதான் வானாகி மண்ணாகினார் அதே கருத்தில் தான் இங்கேயும் எதிரனாய் தீயாகி நீருமாகி யமானாய் காற்றுமாகி ஒன்றா கலந்து கலப்ப சொல்றார் இதே நாவுக்கரசு பெருமான் இன்னொரு திருப்பாடல் சிவனனும் ஓசை என்ற பதிகத்துல நான்காம் இது ஆறாம் திருமுறை நிஜ திருக்காண்டகம் இப்ப பார்த்தது நான்காம் திருமுறை சிவனனும் ஓசை என்று தொடங்கக்கூடிய பதிகத்துல ஒரு பாடல்ல விரிகதி ஞாயிறு அல்லர் இப்ப என்ன என்ன சொன்னார் நிலத்தில் காண்டகத்துல திங்களாய் ஞாயிறு ஆகி என்றெல்லாம் சொன்னார் இந்த பாட்டை அது அப்படி என்னங்கிற ஞாயிறு ஆகல வெறி கதிர் விரிந்த கதிர்களை உடைய ஞாயிறு அல்ல அவரு வெறி கதிர் ஞாயிறு அல்ல அப்படியா சூரியன் அல்ல சூரியன் இல்லையா அவரு அப்படி தந்திரனா மதி அல்ல தந்திரனும் அல்லர் வேத விதி அல்லர் அவர் பிரம்மாவாக இருக்கிறார் திருமாலாக இருக்கிறார் அவரோடும் ஒன்றாக நடந்திருக்கிறார் இப்ப நிதி அல்ல இருக்காரு மாமன்னர் விண்ணும் நிலனும் திரிதரு வாயு அல்ல வானத்துக்கும் பூமிக்கும் வீசிட்டு இருக்கிற காற்றும் அல்ல காற்றாதியெல்லாம் பண்ணார் அதை பதிகத்துல இந்த காற்றும் அல்ல செரு தீயும் அல்ல தீயாகினாரு பண்ணா இந்த தீயும் அல்ல இருக்காரு செரு தீயும் அல்ல தெளி நீரும் அல்ல தெளிந்த நீரும் அல்ல செடியில் அறிதலுக்கு அந்நியானை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார் உயிரினுக்கெல்லாம் அருள் செய்வதற்காண்டியே அம்மையை ஒரு பாகமாக கொண்டிருப்பார் இப்படிப்பட்ட இந்த பெருமான் ஞான சூரியனும் அல்ல சந்திரனும் அல்ல பிரம்மா மூன்று தேவர்களும் அல்ல விண்ணும் நிறனும் அல்ல காற்றும் நீரும் அல்ல நெருப்பும் அல்ல எரி அற ஆரம் எரி அளவு ஆரம் ஆழ்வர் சினமிக்க நெருப்பை மார்க்க மன்னிக்கணும் எரிப்பது நெருப்பு அதுக்கு சினத்தை குறிக்குது சினம் கொண்ட அறவை ஒரு மாலையாக அவர் அணிந்திருக்கின்றார் அவர் தேவரும் அல்ல மனிதரும் அல்ல எரியார் வார மாறுவர் இமையாரும் அல்ல இமைப்போரும் அல்ல இவரை என்று முடிக்கிறார் ஆக ஊனாகி உயிராகிக்கும் போது மனித பிரிவு எடுத்த உயிர் தேவ பிரிவு எடுத்த உயிர் எல்லா உயிரும் கடந்திருக்கிறார் வந்தது போன பாட்டில் அர்த்தம் இல்லையா வீடுகளாய் தீயாகி நீரும் ஆகி எல்லாமே ஆயிருக்கிறார் இந்த பாடல ஞாயிறு அல்ல மதி அல்ல நீர் அல்ல நெருப்பு அல்லங்கிறார் ஏன்னா அந்த பாட்டுக்கு இந்த பாட்டு மாதிரி தெரியுது இல்லையா ஐயா நீங்க தான் நின்றது இருக்கிறபடி பாடுங்க இங்க நான்காவது பாடுறீங்களேன் முதல்ல சொன்னது இருக்கிறதா கடைசியில் சொன்னது இருக்கிறா கடைசியில் சொன்னதுதான் சரியா இருக்கும் முதல்ல சொன்னதை மாற்றிட்டா ரெண்டுமே உண்மை இப்படிங்க ரெண்டும் உண்மையா இருக்கும் அப்படின்னா கலப்பினால் பஞ்சபூதங்களோடு ஒன்றாயிருக்கிறார் உயிர்களோடு ஒன்றாயிருக்கிறார் இங்க ஞாயிறு அல்ல திங்கள் அல்ல மாண்டவர்களும் அல்ல தேவர்களும் அல்ல பொருட்தன்மையால் இவை அனைத்திலிருந்தும் வேறாயிருக்கிறார் இந்த பாடல் இந்த உண்மையை உணர்ந்துக்காக பாருங்க சைவ சித்தாந்த நோக்கம் இல்லைன்னா இதுக்கெல்லாம் பொருளே பார்க்க முடியாது ஒன்னோடு ஒன்று முரண்படுவதா இருக்கும் அதே மாதிரி நம்ம உண்மையோட பரவாயில்ல சுவாமி வந்து நடனம் ஆடுகின்றார் அம்மை காணும்படியாக நடனம் ஆடுகின்றார் இல்லையா வரையிடமா என்று நிருபஞ்சா கருத்தால் உணர்வு கேட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை ஒரு கொண்டாடும் சொன்னார் வரைமகள் மலைமகள் அந்த அம்மை பார்க்கும்படியாக நடனம் ஆடுவார் அதுதான் இவருடைய ஒரு இயல்புன்னு இந்த பதிகத்துல சொல்றார் சிவன் ஓசை பதிகத்துல நயமா சொல்றார் இப்படி அம்மை காண்ப காணும் காணுமாறும் இவர் ஆடுமாறும் இதுதான் இவர் ஒரு இயல்பு அப்படிங்கிறார் அந்த தத்துவத்தை வெளிப்படையா சொல்லாம உள்ளடக்கி சொல்றாரு பாருங்க இவர் ஆடு மாறும் பெருமான ஆடுகின்றபடியும் இவள் காணுமாறும் அம்மை வந்து அந்த அந்த ஆடலை காணுமாறும் இதுதான் இவர் போர் இயல்பு இதுதான் இந்த பெருமானுக்கு ஒரு இயல்புங்கிறார் சிவனும் ஓசை அல்லது அந்த பதிகத்தை அப்படி பாதுகாப்பாங்க அடுத்த பாட்டு சொல்வார் ஈஸ்வரியில சொல்றார் இவர் ஆடுமாறும் இவர் காணுமாறும் இதுதான் இவருக்கு ஒரு இயல்புன்னு எவ்வளவு நயமா சொல்றாரு பாருங்க உண்மை விளக்கம் படிச்சதுனால நம்ம நல்லா நம்ம புரிஞ்சு நம்ம துவைக்க முடியுது அதே மாதிரி ஒரு பெரியத்துல சொல்லுவாரு என்ன அப்படின்னா அஞ்செழுத்த படைக்கலம்னு சொல்லுவாரு படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சு என் நாமில் கொண்டேங்கிறார் அதான் அஞ்செழுத்து நாமத்தை ஏன் படைக்கலம்னு சொல்ற நம்ம யாரும் எதிர்க்க தாக்க வாங்கலாம் நம்ம இந்த படைக்கலத்தை கொண்டு அவர்களை நாம விரட்டணுமா எதுக்காக படைக்கணுங்கிறார் படைக்கணும்னு சொன்ன நோக்கம் என்ன என்பதை திரு நல்லம் தெரிந்து கொள்ளலாம் திரு நல்லம் என்னது ஓனேரி ராஜபுரம் என்று வழங்கியிருக்கிறது ஓனேரி ராஜபுரம் எங்க இருக்குது திருவாவூருக்கு பக்கத்துல திருவிழிக்கு பக்கத்துல திருவாவூரிலிருந்து ஒரு குறுக்கு வழி வழியாக திருவிழிமலைக்கு போனோம்னா அங்க போனேரி ராஜபுரம் வரும் அந்த நடராஜர் ரொம்ப சிறப்பானவர் இங்க திருவெளிமலையோ திருவாதிரையோ வந்தா அவசியமா இருக்கிறவ கோனேரி ராஜபுரம் போங்க அடியார்கிட்ட கேட்டதும் நல்லம்னா என்னன்னு காட்டுவாங்க மற்றவர்களுக்கு நல்லம் பெயர் தெரியாது கோனேரி ராஜபுரம் வருது நடராஜ தரிசனம் ரொம்ப அருமையானது அது திருநல்லம் தேவார பெயர் திருநல்லம் கோனேரி ராஜபுரம் பின்னாடி கொண்ட பெயர் திருநல்லம் திருநல்லம் பத்தி ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை பார்த்தா ஏன் அஞ்சு படைக்களம் படைக்கலம் என்ன ஆயுதம் ஏன் அஞ்சலத்தை படைக்கலமாகி ஆயுதம் சொன்னாரு அந்த பாட பார்த்தா நமக்கு தெரியும் என்ன திருநெல்லாம் பாட பார்ப்போமா அல்லதாக ஐம்பூதங்கள் ஆட்டியும் இந்த ஐம்பூதங்கள் எப்பவும் ஒன்று சேர்ந்து எனக்கு அல்லல் கொடுத்து கொண்டே இருக்கின்றன ஐம்பூதங்கள் என்ன அல்லல் கொடுக்குது கோடை காலம் கொஞ்சம் சூரியனுடைய வெப்பம் ஆட்டி இருக்குது இல்லையா இந்தபடி நிலம் நம்மளை தாங்கிட்டு தானே இருக்குது நீர் கணக்கில் தான் இருக்குது இந்த புறப்புலகம் நினைக்கக்கூடாது நம்ம உடம்பு ஐம்பூதமயமானது நம்ம உடம்பு உலக போகங்களிலேயே நம்மை எடுத்துக் கொண்டிருக்கிறது அதான் இந்த ஐம்பூத உடல் நமக்கு அல்லல் பண்றதுங்கிறது அதுதான் ஐம்பூத உடல் நமக்கு அல்லல் பண்றதுங்கிறது அதுதான் புலங்களிலேயே நம்ம இருக்கின்றது ஆகவே அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டினும் இப்படி இந்த ஐம்பூத உடம்பு நமக்கு வந்து போகத்துல தள்ளி நமக்கு அல்ல கொடுத்து நம்மளை ஆட்டு வச்சாலும் அச்சப்பட வேண்டாம் நீங்க உடம்போடு சேர்ந்து பல கோபங்களில் ஈடுபட்டு விட்டாய் உனக்கு வினைகள் பெருகிவிட்டன இல்லையா நீ முற்பிறகு அந்த மாதிரி நிறைய வினைகளை ஈட்டிட்ட அதனால உனக்கு நிறைய துன்பங்கள் காத்து கொண்டிருக்கின்றன அந்த வினைப்படங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த துன்பங்களுக்கு எடுத்து அஞ்ச வேண்டியதில்லை ஏனென்றால் வல்லவாறு சிவாய நமவன இந்த பிறவியில் இனி நான் இந்த தீவிரம் செய்ய மாட்டேன் என்று முடிவு கொண்டு இதற்கு முன் செய்த தீவிரங்களை இவன் வருத்த மாட்டான் ஏனென்றால் இந்த சிவாய நாம நாமம் இந்த பிறகு இதுவே நம்மை தீவினை செய்யாமலும் கொள்ளும் தீவினை செய்யாமலும் கொள்ளும் இதற்கு முன் செய்த தீவினைகளுக்கு அந்த துன்பமாகிய பலன்கள் வரும் பாருங்க அப்போதும் இந்த சிவாயம் வந்து காத்துக்கொள்ளும் எப்படி கொள்ளலாம் அதுதான் முக்கியம் இல்லையா விதிக்கப்பட்டது வந்தே தீரும் ஆனா வந்தாலும் அதுல ஒரு விருப்பு வெறுப்பு வச்சு நாம என்ன பண்றோம் அதை நேர்வினையாக்கிக்கிறோம் ஆகாமியாக்கிக்கிறோம் இல்லையா நம்ம முயற்சியாகிய செயலால அந்த பிராரத்தை அனுபவிக்கிறோம் ஆனா விருப்ப விருப்ப கருத்தால என்ன ஆயிருது ஆகாமியாது நேற்று அவ்வளவு தெளிவா பாருங்க அப்போ நம்ம அந்த பிராரத்தை நமக்கு அனுபவத்துக்கு வரும்போது நம்ம விருப்ப விருப்பு கொண்டு ஆகாமி வினை செஞ்சுட்டோம்னா வினை நம்மளை ஜெயிச்சுட்டு இருக்கும் வினை ஏன் நம்ம நோக்கி வருதுன்னா வினை நமது பகைவன் இன்பம் இன்பமா இருந்தாலே துன்பம் ரெண்டு பகைவன் நான் இன்பம் வந்து நான் எனக்கு நண்பன் நினைக்கிறேன் துன்பம் மட்டும்தான் பகைவன் நினைக்கிறேன் இருவினையுமே நமக்கு பகைவன் என்ன நான் ரெண்டு வினைகளும் ஏன் பகைவன் இன்ப துன்பம் ரெண்டும் ஏன் பகைவன் பிரார்த்த வினையை சொல்றேன் இன்ப துன்பம் ரெண்டும் ஏன் பகைவன் அப்படின்னா ரெண்டுமே நம்மை ஆகாமை வினை செய்யுமாறு கொண்டு விடுகிறார் இன்பம் வரும்போது விருப்பம் கொள்கிறோம் அராகத்துக்கும் சும்மா இருக்காது வித்தியாசத்துக்கும் அகாரத்துக்கும் இருக்காது லேசப்பட்டதா அது அகாரம் என்ன வேலையை செய்து சிவபிராசம் சொல்றாரு ஏசரிய அகாரம் தாரு எப்போ அது தன்மைகளே இருக்கு பேச முடியாது சாமிக்கிறார் ஏசரிய அராகம் தம் தன்மத்துக்கு ஈடா பெற்றதனில் முன்னணிக்கீழாக என்ன பெற்றோமோ அதுல தன்மத்துக்கு ஈடா பெற்றதனில் ஆசைகளை பெருகி வைக்கும் அப்படிங்கிறார் முன்னணிக்கீழா பெற்றதுல ஆசையை பெருகி வைக்கும் இச்சாசக்தியை விளக்கும்னு சுருக்கமா பார்த்தா உண்மை விளக்குதுல சிவபிரகாசம் பார்க்கும்போது எவ்வளவு விளக்கமா தெரிஞ்சுப்பாருங்க சும்மா ஐயோ ஆசையை விளக்கம் அப்படி இல்லை வெட்டதுல ஆசையை மேல மேல தருது அதெல்லாம் இருக்கு அப்ப இன்பம் வரும்போது அந்த அழகு இன்னும் இந்த இன்பம் வேணும் அப்படிங்கிற ஆசையை எடுப்போம் அந்த ஆசையை என்னாயிரும் மேல்வினை ஆகாமியமாயிரும் அது அடுத்த பிறகு காரணமாயிரும் அப்போ வினை நம்மளை தோற்கடித்து விட்டது நாம் வினையிடம் தோற்று விட்டோம் வினை வென்று விட்டது பகைவன் நம்மகிட்ட வாரானா இருப்பானா பகைவன் நம்மகிட்ட வாரானா நம்மளை ஜெயிக்கிறதுக்கு தான் வாரான் நம்மளை தோக்கடிக்கு தான் அது மாதிரி இன்ப துன்பம் ரெண்டு நிலையும் பகை நமக்கு துன்பம் நமக்கு வெறுப்பை தந்து அந்த வெறுப்பு மேல்வினையாகு ஆகவே இன்ப துன்பம் ரெண்டும் நமக்கு பகைவனா வருது நம்மை வெள்ள வருகின்றன நாம வல்லவாறு நம்ம குருன வல்லவாறுங்கிறதுக்கு என்ன நாம சிவாயமா நினைக்கிறோமா வல்லவாறு நினைக்கிறோமா வல்லமையோட நினைக்கணுமா சிவாயமா நினைக்கிற வல்லமை என்ன இருக்கு நம்ம எவ்வளவு யோசிச்சாலும் அந்த வல்லமை நமக்கு தெரியாது குருநாதர் மூலமா அந்த உபதேசம் பெறும்போதுதான் அந்த வல்லமை கிடைக்கும் ஏன் குருநாதர் மூலமாக அஞ்சலுக்கு உபதேசம் பெறும்போதுதான் அந்த வல்லவாறு சொல்ல முடியும் வல்லவாறு சிவாயம்னு சொன்னா நம்மை வெல்ல வந்த அந்த வினையாகிய பகை வேறு விடும் என்கின்றார் அல்லவாறு ஐம்பூதங்கள் ஆட்டினும் வல்லவாறு சிவாய நமவென நல்லம் மேறிய நாதன் அடிகொட வாயினவன் சொல்லி நல்லம் மேறிய நாதன் அடிகொட வெளில வந்த வினைப்பகை வீடுமே வீடுமேனா அது அது வீழ்ந்துரு நாம வினையை ஜெயிச்சிடலாம் ஒவ்வொரு இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் இது நமக்கு பகை இது நம்ம தோற்கடிக்க வருகிறது இதுக்கு நாம தோற்க கூடாது நம்மகிட்ட இது தோற்கணும் ஆனா நம்ம திறமையால தோற்கடி தோற்கடிக்க முடியாது பெருமான் திருவடியை நினைந்து சிவாயினம என்று அன்போடு சொன்னார் அந்த வினை தோற்று போகும் நமக்கு வேறுவினை கிடையாது இப்படித்தான் பிராரத வினையை நாம் கழிந்து போகுமாறு நேர்வினையை ஏற்றாமல் கழிந்து போகுமாறு செய்ய வேண்டும் என்று அப்பல் பெறுவான் சைவ சித்தாந்தத்தின்படி எப்படி வாழ்வது என்று காட்டுகின்றார்கள் ஆகவே அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருமையாக சொல்லுவார் அப்பல் பெருவான் குரு பூஜை இல்லையா அதனால இன்னொரு பாடுவார் என்ன அப்படின்னா கொடுத்து போல் நீக்க வல்லான் தன்னை உழவரையின் மடப்பாவை இடப்பாலானே மரங்கெடுத்து மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மரங்கெடுத்து மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட குளம் கொடுத்து போல் நீக்க வல்லான் தன்னை உழவரையின் மடப்பாவை இடப்பாடானை மரம் கெடுத்து ஆக்கிக் ஆக்கிக்கொண்ட சலம் கெடுத்து தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று சான்றோருக்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை தானே நானடியே இணைக்கப்பட்டு உய்ந்தவாறே மரங்கள் நடுவ ஒரு ரெண்டாம் மணி நல்லா சொல்லணும் மரம் கெடுத்து மாதியக்கம் ஆட்டிக்கொண்ட மறையவனை திரையவள் செஞ்சடையினாய் உடம் கொடுத்து ஓர் நீக்கி உடம் கொடுத்து ஓர் நீக்க வல்லான் தன்னை உடம் கொடுத்து ஓர் நீக்க வல்லான் தன்னை புலவரையின் மடப்பாவை இடப்பாளானை மனம் கெடுத்து மாதியத்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை மனிதவள் செஞ்சடையினானே சலம் கெடுத்து தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோருக்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை தாழ்ந்தோருக்கெல்லாம் தாழ்வன தன்மையோடு தெய்வம் தெரிந்தார் தாழ்ந்தோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானே நானடியே நினைக்கப்பெற்று உயிர்ந்தவாறே என்றார் குளம் கொடுத்து போல் நீக்க வரலாம் தன்னை போல் என்பது என்ன அந்த போர்களின் நிலையை வைத்துத்தான் நம்முடைய ஊர்வினை பயன் போதிர்கள்லாம் என்னென்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருப்பதனால இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அது பாதகமா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சொல்றாங்க ஏன்னா அந்த கோள்களின் அமைப்பு மூலமாக நமக்கு வினைப்படம் கூட்டப்படுகின்றது இல்லையா அதனாலதான் கோள் அறுபதிகம் அந்த வினைப்படனாக வரக்கூடிய ஒரு துன்பங்களை எல்லாம் நமக்கு போக்கக்கூடிய பதிகம் கோள் அறுபதிகம் இருக்காங்க ஆகவே அப்பர் சுவாமிகளுக்கு இப்படி சமண சமயம் சார்ந்து இருக்கணும்னு ஒரு நிமித்தம் அது கோல் அப்படி அமைஞ்சிருக்கு இல்லையா முன்னை வினைக்கீடாக கோல் அப்படி அமைஞ்சு அவர் சமண சமயத்துல கொஞ்ச காலம் இருக்கணும்னு இருக்கு அப்போ அந்த சமண இருந்து அப்பர் பெருமானை எப்படி சுவாமி விடுவித்தார் உடம்பு கொடுத்து அவருடைய தாய் தந்தையெல்லாம் திருவிழி சேர்ந்து விட்டாலும் அவர் குலத்திலே ஒருவரை இருக்க வைத்து திரகவதியாக இருக்க வைத்து அவர் அவர் பெருமானை வேண்ட அந்த வேண்டுதலுக்கு இறங்கி இவரை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு பெருமான் நீட்டு விட்டார் அதுக்கு அந்த குலத்தை சேர்ந்த ஒருவர் இருந்தது காரணம் அல்லவா அதான் இவர் அந்த தீராத சூளை நோயினாலே அவதிப்பட்டு அங்கு யாராலும் தீர்க்க முடியாத போது இங்கு திருவதிகை வந்து திரகவதியார் திருவடியிலே சரணடைந்து தம்முடைய அக்காவாகிய திரகவதியார் எப்படி அழைக்கின்றார் நந்தமது குலம் செய்த நற்றவத்து பயனணையீர் நம் குலம் செய்த நற்றவத்தின் பயனாக இருப்பவரே அப்படின்னு அழைக்கிறார் நம் குலத்தை சேர்ந்த நீவில் இருப்பதனால் அல்லவா என்று எனக்கு தெளிவு கிடைத்ததுங்கிறார் இது சைக்காலஜி நாக்கு போனது ஏன்னா அதுக்கு இது ஆதாரமாக இருக்கலாம் குளம் கொடுத்து கொள்ளிட்டு வரலான் தன்னை அந்த ஊழலினால் போர் இப்படி அமைஞ்சிட்டு நம்ம பரசமயம் இருக்கிற மாதிரி அந்த போரை எப்படி போக்குறார் குளம் கொடுத்து போக்குறார் குளம் கொடுத்து கொள்ளிட்டு நீக்க வரலான் தன்னை இது பெருமான் செய்த அருள் அருள் வடிவானவர் அம்மை இடப்பாகத்தில் இருப்பவர் குளம் புறவரையில் மடப்பாவை இடப்பாளானை மலம் கெடுத்து மாதீர்க்கம் ஆட்டிக்கொண்ட இல்லையா அருளோக்கால் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டார் அதன் மூலம் பெருக்கணகர் அத்தனையும் பொறுத்தார் மலம் கெடுத்து மாதீர்க்கம் ஆட்டிக்கொண்டார் அதாவது அந்த பெருமானே தீர்த்தமாக விளங்க அது நீராடி நம்ம மலமாசுகள்லாம் நீங்க பெறுகிறோம் மலந்தீர்த்து மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை திரைதவர் செஞ்சடையினானே அந்த திரையை பேணி காப்பது போல உயிர்களாகிய நம்மையும் மலந்தீர்த்து காக்கின்றான் சரம் கெடுத்து வஞ்சனையை கெடுத்து தயாமூல தத்துவ தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கெல்லாம் தயாமூல தர்மம் தயாவுக்கு மூலமாகிய தர்மம் தர்மம் என்பது நல்வினை தர்மம் என்பது நல்வினை இந்த நல்வினை நான் செய்வதற்கு மூல காரணம் என்ன தெரியுமா இப்படி ஒரு நல்வினை செய்ய வேண்டும் எனக்கு ஒரு சிந்தனை உதிச்சது அந்த சிந்தனை தான் மூல காரணம் நினைச்சா அது தவறு அந்த சிந்தனை உதிப்பதற்கும் மூல காரணம் திருவருள் எனக்கு உணர்த்தியதுதான் மேலும் இந்த தர்மத்தை நான் செய்கிறேன்னா நான் கர்த்தாவா இருந்து செய்யல கருவியா இருந்து தான் செய்யறேன் கர்த்தா தான் உயர்ந்தவன் கருவி அவன் வசம் நிற்க வசம் நிற்கக்கூடிய தாழ்ந்த பொருள் என்று தாழ்ந்தோருக்கெல்லாம் அவன் தயாவை அவன் தயாதான் இந்த தர்மத்தை செய்வதற்கே மூலம் பெருமான் தயானா எது தாய் சிறந்த தயாவான இருக்கவனை தயானா கருணை பெருமான் இந்த புண்ணியத்தை செய்து இவன் உயட்டும் அப்படின்னு எவன கருணை வச்சு இந்த புண்ணியத்துல என்ன பெருமான் செலுத்துறான் அவன் தயாவா இந்த புண்ணியத்தை நான் செய்வதற்கு மூலம் அவனுடைய தயாவாகிய கருணை தான் இந்த புண்ணியத்தை நான் செய்வதற்கு இந்த தர்மத்தை நான் செய்வதற்கு மூலம் ஆகவே தயாவை மூலமாக கொண்ட தர்மத்தை அவனுடைய தயா கருணையை நினைக்காம தர்மம் செஞ்சா அது வெறும் தர்மம் தான் தயாமுள்ள தர்மம் அல்ல அது பசு புண்ணியம் இந்த தர்மத்துக்கு அவன் தயாவாகிய கருணைய மூலம் நினைத்து செஞ்சா தயாமூல தர்மம் தயாமூல தர்மம் செய்யலாம் தாழ்ந்து செய்வான் நான் கருவி அவன் தான் கர்த்தா அப்படின்னு தனக்கு தாழ்மையை உணர்வான் தயாவை மூலமா நினைக்காம தர்மம் செய்யறவன் நான் தான் செய்யறேன் தனக்கு கர்த்தாவை நினைப்பான் தாழ்ந்து போக மாட்டான் அவர்களுக்கு அவன் செய்ய மாட்டான் தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோருக்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நலம் சார்ந்தவர்கள் நலவிலன் எப்படி சார்வது அவன் தான கருத்தா நான் அவனுக்கு கருவியும் உணர்வுதான் அவனை சார்வது சார்ந்தா நலம் கொடுக்கும் நம்பிக்கை தாழ்ந்து சாரணும் சார்ந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு நில மாட்டான் நலம் தரமாட்டான் தான் இங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும் சிவபெருமான வழிபடாமலே எத்தனை பேர் பொருட்செல்வம் பதவி புகழ் எல்லாம் பெற்று ஒவ்வொன்று இல்லையா தன்னை தன்னை வழிபடுறதுக்கு தான் நலம் கொடுப்பான் மற்றவர்களுக்கு நலம் கொடுக்க மாட்டான்னு நமச்சிவாய பாட்டிருந்தாரு நலம் என்பது வினைப்படங்கள் அல்ல அதை முதல்ல நலன் என்பது வினைப்படம் அல்ல இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வி செல்வம் பதவி புகழ் அனைத்தும் வினைப்படங்கள் நல்வினைக்கு பெருமான் கொடுக்கக்கூடிய படங்கள் இந்த நலன்னு சொல்வது ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முடிவான இன்பம் நிறைவேறு ஞானமும் வீடு அது சுவாமி சார்ந்து தான் கொடுப்போம் மற்றவர்கள் போக மாட்டோம் சார்ந்தாதான் பெற முடியும் அப்படி ஆகவே மூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோருக்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியே நன்றாற்றானே தானடியே நிலையை பெற்று உய்தவாறேன்னு அப்பர் தேவாரத்தை சொல்லிட்டு அப்புறம் சுந்தர தேவாரத்துக்கு வருவோம் சுந்தர தேவாரம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருவனார் புரிநூலர் உணர்முறை உமையாரோடு உமையவரோடு மறுவனார் மறுவாழ்வார் வருவதும் இல்லை தம்மை சார்ந்தவர் தம்மை சாராத இடத்திலே அவர் வருவதும் இல்லை மறுவாழ்வார் வருவதும் இல்லை நம் அடிகள் திருவனார் பணிந்தேற்றும் திகழ் திரு வாஞ்சியத்து உரையும் திகழ் திரு வாஞ்சியத்து உரையும் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலிய ஒட்டாரை நலிய ஒட்டார்னா வருத்துவதற்கு அனுமதிக்க விழுமாஜ்யத்திலே இருக்கின்ற அந்த ஒப்பற்ற பெருமான் தம் அடியார்களை ஊழ்வினை துன்பம் வருத்துவதை அனுமதிக்க மாட்டான் ஒரு துன்பத்தை முடிஞ்ச கஷ்டகாலம் வந்தாலும் அந்த துன்பம் தன் அடியாரை வருத்துவதை சுவாமி என்ன செய்வார் தடுத்து விடுவார் அனுமதிக்க மாட்டார் என்ன அடியாக எப்படி வருத்தலாம் அப்படின்னு அந்த ஊழ்வினையை தடுத்து விடுவார் மற்ற உயிர்களுக்கு செய்தவனுக்கு பலனை அனுமதிக்கணும் ஊட்டிடுவார் அடியார்களுக்கு அந்த ஊழ்நிலைகளை கருத்துருவார் அப்ப இது பாரபட்சம் இல்லையா அப்படின்னா வேண்டிய வேண்டாதவங்க நோக்கத்துக்கு செய்யலையே அவன் இந்த சூழ்நிலை செய்யவில்லை இவன் இந்த சூழ்நிலை செஞ்சிருக்கிறான் அவனும் இந்த சூழ்நிலை செய்தால் அவனுக்கும் கருத்துருவார் அதுவே சிவமுனியத்தை அடிப்படையாக வச்சுதான் அங்க செய்வார் ஒழிய வேண்டிய வேண்டாதவனுக்கு செய்யல ஆகையினாலே அடியார்கள் என்ன தனியாவா இருக்காங்க சிவமுனி தேவருடையினால் அடியார்கள் யார் செஞ்சாலும் தூணிஞ்சா ஒரு அடியார் ஆகவே அடியாரை அடியாரை ஊழ்வினை நலிய ஒட்டாரை ஒரு அருமையான ஒரு திருவாஞ்சியத்து ஒருவனார் திருவாஞ்சியத்து இருந்தார் அவர் அடியாரை ஊழ்வினை நலிய விட்டார் ஆகவே ஊழ்வினை துன்பங்கள் எல்லாம் வருத்தினால் திருவாஞ்சியத்தை போய் நம்ம வழிபட வேண்டும் அதற்கு வழிகாட்டுகின்றார்கள் என்று சுவாமிகள் என்று கூறிக்கொண்டு அடுத்து அப்பல் பெருமான் குரு நாள் அவர்களோட ஒரு பாடலை திருநிலை பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை பவர கொழுந்தினை மாணிக்கத்தின் சொத்தினை தூணறியாய் நின்றான் தன்னை சொல்லுவார் சொப்பொருளின் தோற்றமாகி வித்தினை முளைக்கிழையை வேலை சீரை வினைவயத்தின் தற்சார்பை வெய்ய தீர்க்கும் அத்தனை ஆவடுதன் துறையுள் மேய அரணடியே அடிநாயே அடைந்து உண்டேன் இதுல முதல் அடியில் பாருங்க பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை பக்தர்களுடைய சித்தத்திலிருந்து பாவனை பண்றவன பெருமான் என்னன்னா இந்த ஆன்மா சிவமாகட்டும் அப்படின்னு பாவிப்பான் அது ஒரு தீட்சை வகையில் அது ஒன்று ஆன்மா நான் சிவமாகணும்னு ஆன்மா பாவிப்போம் அது சீடம் செய்யக்கூடிய பாவனை குருநாதர் செய்யக்கூடிய பாவனை என்னன்னா இந்த ஆன்மா சிவமாகட்டும் அப்படின்னு குருநாதர் நினைக்கும் அப்படின்னா அது பாசனைக்கு சிவமாகும் பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானே அந்த உயர்ந்த கருத்து மாபாடியத்தில் சொல்லப்படுது அது திருவாவூரை திருத்தாண்டகத்தின் முதலடியில் நமக்கு திருமுறை பிரமாணமாக அதற்கு கிடைக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த திருமுறைகளில் சைவ சித்தாந்தம் என்ற இந்த அரிய பொருளை மூவர் தேவாலயத்தை மட்டும் நம்முடைய காலத்தினுடைய நிலைமை கருதி மூவர் தேவாலயத்தை மட்டும் நாம பிரமாணமாக எடுத்துக்கொண்டு சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவர் தேவாலங்களிலே அறிவு சித்தாந்த கருத்துக்கள் சொல்லப்பட்ட பாங்கினை நாம் இதுவரை பார்த்தோம் சொல்லிக்கொண்டு ஆக இதுவாரும் நாம் நம்முடைய திருவாரூர் ஆகிய குருமகா சஞ்சானுடைய நாளும் அதனை சொற்கல்குடி அமைப்பினுடைய பெருமுயற்சியாலும் இந்த குடும்ப சஞ்சான் அவர்களுடைய குருவருள் விளக்கமாக இருக்கின்ற நம்முடைய சக்ரான் சுவாமிகளுடைய பெரும் முயற்சியாலும் அவருடைய சிவமுனை செய்கிறாலும் இங்கே மிகவும் பொறுமையாக இத்தனை நாட்கள் இருந்து இங்கே நல்ல பாடங்களை எல்லாம் கேட்டு குறிப்பிட்டுக் கொண்டு சிவனையை பிரித்து வருகின்ற தங்களால் இந்த வகுப்பு மிக நன்றான முறையிலே திருவர்களாலும் பொருள்களாலும் நடத்தி கொடுக்கப்பட்டுள்ளது ஆக இது போன்ற சிவனது சிந்தனைகள் மேன்மேலும் தலைக்க வேண்டும் என்று திருவர்களையும் குருவர்களையும் பொறுத்து பரவிக்கொண்டு கொண்டு குருமகா சஞ்சான அவர்களையும் நம்முடைய தமிழ்நாட்டு அவர்களின் திருவடி வந்து போட்டுக் கொண்டு மதுரை சொக்கரமுடைய அவர்களையும் திருவடி வந்து போட்டுக் கொண்டு சீரடிகளாகிய தங்களையும் திருவடி வந்து போட்டுக் கொண்டு நிறைவேற்றிக் கொள்கிறேன் பார்வதி வரையே திருச்சிற்றம்பலம் கடந்த சரியாக இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இன்று வரை நாம் அனைவருடைய ஆன்மாக்களையும் உயிர் உயிர் உயிர் பொருட்டு தன்னுடைய உரையாக அல்லாமல் தன்னுடைய குருநாதர் தனக்கு உரைத்த அந்த விஷயங்களையும் எம்பெருமான் தனக்கு உரைத்த அந்த விஷயங்களையும் அவர்கள் மூலமாக நமக்கு எடுத்துரைத்து நம் அனைவரையும் எம்பெருமானுடைய பெயர் எடுத்து பாத்திரமானபடி செய்த நம்முடைய ஆதீன புலவர் திரு குஞ்சித மாதம் ஐயா அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது ஈடு ஆகாது ஏன்னா இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ரெண்டு வாரத்தை நல்ல இணைய மாதிரி அறவுடைய பேசுறவங்க வந்து பேச ஆரம்பிச்சா கூட தன்னை ஒரு புலவர் ஆசிரியர் சொல்லிட்டு நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வரவா அப்படிலாம் சொல்லி வெளியில ரொம்ப பிரபலமாக போற இந்த காலகட்ட காலகட்டத்தில் இறைவன் திருவருளை மட்டுமே பரிபூர்ணமாக வைத்துக்கொண்டு அனைத்து இடங்களிலும் ஆத்மார்த்தமாக ஒரு வகுப்பாக அல்லாமல் ஒரு போதனையாக நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஆசிரியர் அவர் அப்பேற்பட்ட ஐயா அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் அவருடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சொக்கர்குடியின் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்த மதுரை திரு சோமசுந்தரம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆடக மதுரை அரசே நினைவு பிரச்சனை வழங்குகிறார்கள் ஐயா அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஸ்கந்தகுரு வித்தியாலயத்தினுடைய ஆரம் ஆசிரியரும் நம்முடைய ஆதினத்தின் தம்பிரான் சுவாமிகளும் இணைந்து அவர்களுக்கு பிரசாதத்தினை வழங்குகிறார்கள் பாபாய் கனகத்திரளே போற்றி ஐயாவை பற்றி நாம் எடுத்துரைப்பதை விட நம்முடைய சுவாமி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசி இங்கே நம்மளை வலியுறுத்துவார்கள் துடைந்த நாயகம் ஆச்சாரிய வித்யாசரையும் திருவாரூர் ஆதனத்தின் இருபத்தி நான்காம் ரொம்ப முக்கியமான நாள் அப்பர் பெருமான் குருபூசர் அப்பர் பெருமானை பற்றி திருமுக நாயனார் சொல்லும்போது திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையன் அறியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறாரு திரு நிறுத்த செம்மை வந்துட்டு நிறைய பொருள்கள் சொல்லப்பட்டாலும் திருவருள் வழி நிச்சம் உயிருக்கு கடன் என்னன்னா திருவருள் வழி நிச்சம் தான் நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை நாம் செய்த வெளியின் பயனாக வருகிறதுன்னு அப்படியே ஏற்றுகிறது திருவருளையே பத்து கோடாக கொண்டு வாழ்வல் உலகத்தில் பொய்மையாளரை பாடாதே இந்த புகழூர் பாடலின் புலவையில் சொன்னது போல உலகத்துல நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா நம்முடைய மனைவியோ மக்களோ கணவனோ குடும்பமோ தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாருமே கிடையாது எல்லாருமே ஒரு எல்லையை நின்று விடுவாங்க சார் யாரோடரோ இது கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூட்டம் நல்லா எனக்கு குற்றாரோடரோன்னு சொன்னார் அப்படி விடுவாங்க போல நமக்கு வந்து நம்முடைய இந்த பிறவியின் தொடக்கம் முதல் ஆதி காலத்திலிருந்தே பிறவிக்கு வரும் முன்னாடி ஆதிக்க ஆணவ பெறுவதில் இருந்த காலத்தில் முதல் முக்தி நிலை வரைக்கும் நமக்கு துணையாக வருவது யாருன்னா திருவுருள் தான் இந்த திருவுருளை நம்ம உண்ணவாறு உணர்ந்து இந்த திருவருள் செலுத்தும் வழியில திருநின்ற செம்மையே அதை செம்மையாக கொண்டார் நம்மளாம் திருவருள் வழியில நிக்கிறோம் எப்ப நிக்கிறோம்னா திருமுறை படிக்கும் போதும் சாஸ்திரங்கள் படிக்கும் போதும் கொஞ்ச நேரம் நிற்கிறோம் மறுபடியும் இந்த உலகிற்கு வரும்போது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா என்ன சொல்லுவோம் நான் வந்து பல வருஷமா பிரதோஷத்துக்கு போனேன் எனக்கு இப்படி ஒரு துன்பம் வந்தது சோமவார விரதம் இருந்தேன் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு குருதைக்கு வேலைக்கு போட்டேன் என் பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சட்டுன்னு அந்த நிலை மாறி போகுது திருவரும் வழி இத்தனையே செம்மையாக கூட்டத்தினால் கரசு சுவாமிகள் அவர்களுடைய அடி அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனா சொல்றாருன்னா திருவருள் வழி நிற்பதற்கு முக்கியத்துவத்தை உணர்றோம் அந்த திருவருள் வழி நிற்பதற்கு நமக்கு எது துணையாக இருக்குது பார்த்தோம்னா நம்முடைய திருமுறைகளும் நெய்யந்த சாத்திரங்களும் இந்த நெய்யந்த சாத்திரத்தில் நான் அன்னைக்கே சொன்னது போல உண்மை வழக்கம் இந்த பாடம் வந்து மிக மிக முக்கியமானது நம்முடைய அடிப்படை கருத்து சித்தாந்தத்தை கற்க புரிந்த மாணவர்களுக்கும் சரி முக்தி நிலையில் இருக்கக்கூடிய முக்தான் வாக்களுக்கும் சரி உண்மையை விளக்கிக் கொண்டே இருப்பது இறைவன் வந்து முத்தொழில் செய்கிறாரு எல்லாருக்கும் தெரியும் முத்தொழில் மூலமா ஐந்தொழில் செய்கிறாரு ஐந்தொழில் மூலமா நமக்கு நம்முடைய ஆணவ நீக்கி அவருடைய திருவிடியில் வைக்கிறது அந்த அந்த வேலைகளை ஐந்தொழில் மூலமா பண்றாங்க அந்த ஐந்தொழில மூன்று வகையாக பிரிக்கிறாங்க தூள் ஐந்தொழில் சூக்கம் ஐந்தொழில் அதிசூக்கம் ஐந்தொழில் முதல்ல தூள் ஐந்தொழில் என்பது உண்மையா இருக்கக்கூடிய இந்த உலக பொருட்களை பருமையாக்கி படைத்தல் அதை ஒரு கால எல்லை வரை நிலைநிறுத்துதல் அப்புறம் அந்த கால எல்லைக்கு அப்புறம் அந்த மறுபடியும் அந்த நுண்மையிலே ஒடுக்குதல் மறைத்தல் அருளல் மறைத்தல் என்பது வினை கோபங்களிலே உயிரை செலுத்தி தன்னை மறத்தல் அப்புறம் அடுத்து திருவினையொப்பு மலபரி பாகம் சக்தி பாகம் நிகழ்ந்த இடத்து தன்னை வழிகாட்டி உலகத்தை மறைத்து நம்முடைய திருவடி நிழலில் இந்த உயிரை அழைத்துள்ளது இதுதான் சூழ் ஐந்தொழில் சூக்கும் ஐந்தொழில் வந்து சூழ் ஐம்பொழுதற்கு காரணமாக சுத்தமாயிலே அசுத்தமாயிலே நிகழ்கிறது அது நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல பேரூடி காலத்துல இறைவனும் அவனுடைய திருவுருள் சக்தியும் மட்டும்தான் இருக்கு சந்தரிக்க பாடல்கள் எல்லாம் நீ பண்டரங்கம் ஆடுங்கால் அவள் தருவாளோ சீர் சீர்தூக்கி தருவாளோ அப்படின்னு சங்க இலக்கியங்கள் வரும் அதாவது இறைவன் வந்து இந்த பேரூடி காலத்துல உலகமே ஒரு பெரிய சாம்பல் மேடா இருக்கான் அதுல நின்று ஆடுவாராம் சிவபெருமான் அப்போ கூட சிவகாமி அம்மை இருந்து அவருக்கு தாளம் பெற்றாளாம் இப்போ அந்த இடத்துல அவன் மட்டும்தான் இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல இது பிரதேந்திரன் முதலிய ஆரம்பங்களில் இருப்பதாக சொல்றாங்க அதை அவர் அவர்கள்லாம் விளக்கி சொன்னா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக அதிசுக்கும் ஐந்தொழில் இந்த அதிசுக்கும் ஐந்தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய அறிவு விளக்கத்துக்காக நடைபெறுவது உயிர் அறிவில் சிவஞானத்தை தோன்ற செய்தல் இதுதான் தோற்றம் உயிர் அறிவில் நிலை நிலைநிறுத்துதல் இது தாத்தன் யான் எனது என்னும் அகங்கார மனமாதாரங்களை அழித்தல் இது அழித்தல் உயிருக்கு முதல்ல உலகை காட்டி தன்னை மறைத்தது போல தன்னை காட்டி உலகத்தை மறைத்தல் எப்படின்னா அசல் பெருமான் பாடுறார் கோடி படையுடன் கூடி ஒருவனை கண்டேன் அப்படிங்கிறார் சேவலும் கோழியும் சிவசக்தியா தெரியுது நமக்கு பார்த்தா சேவலும் கோழியுமா தெரியுது அப்பல் பெருமானுக்கு சிவம் சக்தியமா தெரிஞ்சது ஆண்யாரையும் பழியாரையும் சிவசக்தியா தெரிஞ்சது அப்போ முதல்ல நமக்கு உலகமா தெரிஞ்சது அதுல சிவம் தெரியல இப்போ நாலு வருஷம் பெருமாளுக்கு அதுல சிவசக்தி தெரியுது உலகம் தெரியல இதுதான் மறைத்தல் அடுத்தது சிவானந்த அனுபூதி நிலையிலேயே உயிரை அழுத்துதல் இது அருளர் இந்த அதிசூக்குமையின் தொழிலை யார் செய்கிறார் சூக்கு தொழிலையும் தூள் ஐந்தொழிலையும் இறைவன் செய்கிறார் இந்த அதிசூட்சம யுகத்திலே யார் செய்கிறார் நம்முடைய குருநாதர் தான் சிவபெருமான் நம்முடைய குருநாதரின் மூலமாக இந்த ஐந்து ஐந்தோடிலே நமக்கு செய்கிறார் சிவபெருமான் நேரடியாக வந்து யாருக்காவது உணர்த்துறாரா நம் போன்ற சகலவர்களுக்கெல்லாம் குருவாக தான் உணர்த்துறார் இப்போ இவ்வளவு நாளா ஐயா போன்ற நல்ல கற்றறிந்த சான்றோர்கள் அவங்க நமக்கு வித்யா குருவாக இருந்து அந்த அதிசூக்கும ஐந்தொழிலை அறிவாக நமக்கு இப்போ நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா நம்முடைய குருமகா சரிதாரத்துக்கு தீட்சை பெற்று அனுஷ்டானமும் சிவபூசியும் செய்வதன் மூலமாக அந்த அறிவை அனுபவமாக மாற்றணும் அறிவா தெரிஞ்சே இருந்து பெரிய பயன் கிடையாது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாலு பேர் சொல்லலாம் ஏதாவது உரை நூல் எழுதலாம் இதன் மூலமாக நம்ம உருவாக மக்கள் சொன்னது போல பணம் சம்பாதிக்கலாம் புகழ் சம்பாதிக்கலாம் தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தி ஒரு இடத்துல தன்னை பெரிய ஆளுன்னு காட்டிக்கலாம் ஆனால் அதெல்லாம் நமக்கு பெரிய பயனை தராது என்ன பண்ணணும் வீச்சை பெற்று சிவபூசியும் அனுஷ்டானமும் செய்வதன் மூலமாக இந்த அறிவை அனுபவப்படுத்தணும் இந்த அறிவை கொடுத்த வித்யா குருவாக விளங்கக்கூடிய நம்முடைய ஐயா வந்து நம்முடைய ஆதீன புலவர் திருவாவூருடைய ஆதீனத்தினுடைய பெருமை என்னன்னா இந்த எல்லாருக்கும் தமிழ் தாத்தா ஊவேசா வந்து தெரிஞ்சிருக்கோம் ஊவேசாவுடைய ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி பெருமிழர் அவருடைய வயது காரணமாக ஒரு கட்டத்துல ஒரு இறைவன் திரும்பி அடைஞ்சிடுறாரு அப்போ உண்மையா வந்து சன்னிதானத்தை பார்க்க வந்தாங்களாம் இந்த வருத்தத்தோடு பார்க்க வரும்போது சன்னிதானம் கேட்டாங்களா என்ன பிள்ளை போயிட்டாரா சரி கவலைப்படாத அவர்கிட்ட கேட்ட பாடங்களெல்லாம் இனிமே நீ நம்மிடமே கேட்டுக்கொள்ளலாம்னு சொன்னாராம் அப்போ ஊரே சாமிநாதையே தமிழ் தாத்தா தமிழ் தாத்தாக்கே பாடம் சொல்லி கொடுத்தது யாருன்னா திருவாவூர் ஆதீனம் திருவாவூர் ஆதீனத்தோட சிறப்பு என்ன தெரிஞ்சுக்கணும் இது வந்து அவருடைய வரலாறு நாம் எடுத்துக்காம ஐயா நேற்று ஒரு கருத்து சொன்னாங்க அமித் தாத்தா வந்து மீனாட்சி பிள்ளைகள் இலக்கியம் தான் படித்தாரு தமிழ் இலக்கணம் முழுக்க நம்முடைய பதினாறாவது மேலவரம் சுப்பிரமணிய தேசிய சாமி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்போ தமிழ் தாத்தாக்கே இலக்கணம் சொல்லி கொடுத்த ஆதீனம் திருவாவூர் ஆதீனம் அந்த திருவாவூர் ஆதீனத்துல நம்முடைய இருபதாவது உருவாசனையான காலத்துல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு மகாகவி பாரதியார் அதுக்கு ஆழ்வின குறைவர் பட்டம் கொடுக்கறதுக்காக சரியான வர சொன்னாங்களாம் அப்போ பாரதியார் வந்து ஒரு நெருங்கிய ஆழத்தை சொல்லி அனுப்பினாரா நான் வந்து தமிழ் இலக்கணம் இலக்கியம் படித்திருக்கேன் ஒழிய சைவ சித்தாந்தம் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு படிக்கிற திருவாரூருடைய ஆதீனத்துல ஆதீன புலவர் பட்டம் வாங்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அதனால தகுதிதான் கேட்டிருக்கேன்னு சொல்லி நான் வரலன்னு சொல்லிட்டாங்க இப்போ மகாகவி பாரதியாருக்கே கிடைக்காதது ஆதீன புலவர் பட்டம் அந்த பட்டம் வந்து ஐயா கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஐயாவோட சிறப்பு என்னங்கிறத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பயன்தான் உங்களை எல்லாம் இங்கே கொண்டு உட்காந்து வச்சு இந்த ஒரு வாரமும் ஐயா மூலமாக அந்த பாடம் கேட்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை திருவருடம் குருவருடம் நமக்கு கொடுத்துருக்கு அதனால எப்பவுமே நான் முதல் நாளே சொன்னேன் சொல்லி கொடுத்த ஆசிரியரோட பெருமை என்னன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம கேட்போம் அதை பெருமை போறவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்க மாட்டோம் ஐயாவுக்கு வந்து இருபத்தி மூன்றாவது சதவீதம் ஒரு பட்டம் கொடுத்தாங்க சிவஞான சுவாமிகள் அடிப்பொடி அது பொருத்தமான ஆளு ஐயாவுக்கு தவிர வேற யாராலும் இருக்க முடியாது இது வெறும் மோசடிக்காக சொல்லப்படவில்லை ஏன்னா ஐயா ஒரு உருவ அமைப்பு பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும் அது நம்மளெல்லாம் விட ஒரு ஒரு ஒன்றரை வழி உயரமாகவே இருப்பார் ஆனா ஆதிரத்துல எப்படி இருப்பார்னு பாத்தீங்கன்னா அப்படி அழிஞ்சிருவார் வேண்டாம் எல் சேர்த்து வந்துருவார் ஆலயங்கள் மட்டும்தான் இல்லை ஒரு சின்ன பையன் இந்த பையன் வந்து அவங்க ஒரு பணம் சொன்னா ஏதோ ஒரு பெண் கேட்டாங்கன்னா அப்படியே புரிஞ்சு பதில் சொல்லுவார் அந்த அடக்கம் தான் அதுக்கு அறிவை மேலும் மேலும் திருப்தி பண்ணிட்டு அனுபவமாக நமக்கு பாடம் சொல்லக்கூடிய அந்த திறனை அவங்களுக்கு கொடுத்தது முறையா பாடம் கேட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் முதல் நாளே சொன்னேன் ஆணவ மனத்தை எப்ப பதவி கொடுக்காது அப்படின்னா ஆணவ மனத்தோட முதல் மரம் சொன்னேன் தான் நினைத்த உண்மையே சாதித்தன் எனக்கு தெரியாத விஷயங்கள் உலகில் நிரம்ப உள்ளன என்பதை ஒத்துக்கொள்ள வைத்தது அது எப்ப நமக்கு புரியும் அப்படின்னா நம்மளை பத்தி யாராவது பெருமையா சொன்னாங்கன்னா இப்ப ஐயாவை பத்தி யாராவது பெருமையா சொன்னாங்கன்னா திருநெல்வேலியில ஒரு குரு மரபு ஒன்று இருந்தது அதாவது எனக்கு வரைக்கும் ஈஸ்வர மூர்த்தி பிள்ளைன்னு ஒரு இருந்தாங்க பெரிய அறிவு